Nick date. Uh, 31. Mm. 31. 31 5 2004. 31 மே இருபத்தொன்று அஞ்சு முப்பத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலு எத்தனாவது படம் ஐந்தாவது ஐந்தாவது ஐந்தாம் வரும் प्रति पाठे पाठे विनियोगः विनियोगः ॐ पार्थाय ॐ पार्थाय प्रतिबोधितां प्रतिबोधितां भगवता भगवता नारायणेन नारायणेन स्वयं स्वयं व्यासेन व्यासेन रथिताम् सन्ददामि भगवद्गीते भगवद्गीते भगवद्वेषिणी भगवद्वेषिणी पठं पठिनामि गीताशास्त्र गीताशास्त्रम् इदं पुण्यम् इदं पुण्यं यः पठेत् यत्पठेत् प्रयतः पुमां प्रयतः पुमां विष्णोः विष्णोः पदं पदम् अवाप्नोति अवाप्नोति भयशोकादि भयशोकादि परिचितः परिचितः उपनिषदो भोक्ता भोक्ता दुग्धं दुग्धं गीता गीता अमृतं महत् अमृतं महत् ओम श्री परमात्मने नमः ओम श्री परमात्मने नमः अथ अथ प्रथमोऽध्यायः प्रथमोऽध्यायः धृतराष्ट्र उवाच धृतराष्ट्र उवाच धर्मक्षेत्रे धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे कुरुक्षेत्रे समवेत समवेत युयुत्सवः युयुत्सवः मामकाः मामकाः पाण्डवाश्चैव पाण्डवाश्चैव किमकुर्वत किमकुर्वत सञ्जय सञ्जय முப்பத்தி மூணு வரும். அந்த படம் போட்டிருக்கிறதுல அடுத்து பக்கம். अथ द्वितीयोऽध्यायः अद्वितीयोऽध्यायः श्रीभगवानुवाच श्रीभगवानुवाच பகவானுவாச்சன்னா ஸ்லோகம் ரெண்டுக்கு போயிட்டோம் ஒரு ஸ்லோகத்தை விட்டுட்டு கீழே கீழே கீழே கீழே ஒரு ஸ்லோகம் அதை விட்டுட்டு இன்னும் கீழே போகும் இன்னும் கீழே அது போகும். எங்க இருக்கு ஆ. அங்கு வரும் श्रीभगवानुवाच श्रीभगवानुवाच कुतस्त्वा कुतस्त्वा कश्मलं कश्मलम् इदम् इदं विषमे विषमे समुपस्थितं समुपस्थितम् अनार्य अनार्य दुष्टं दुष्टम् अस्वर्ग्यम् अस्वर्ग्यम् अकीर्तिकरम् अकीर्तिकरम् அர்ஜுன अर्जुन அப்படின்ட்டு இருக்காரு. இப்போ அப்படி மனிதனுக்கு உண்மையை போனா ஒருத்தன் தேடுறது நிம்மதியை ஆனந்தத்தை தேடலாம் அது வந்து யார் என்னென்ன தனித்தனி லட்சியங்கள் சொன்னாலும் இது எல்லாம் சும்மா அதெல்லாம் ஒரு அது தப்பு கிடையாது எனக்கு கால் வாங்கணும்னு ஆசை இருந்தால் அவர் கால் வாங்கணும்னு ஆசைப்படுறாரு அது உண்மைதான் ஆனால் எதுக்காக அந்த கார்னு தெரியல நானும் கார் வாங்கணும் வாங்கணுங்கிறாரு அதில் நியாயமான கோரிக்கையும் இருக்கலாம் நியாயமா இல்லாத கோரிக்கையும் இருக்கலாம் ஆனால் எதுக்காக கால் தேவைப்படுதுன்னு ஆராய்ச்சி பண்ணனா தான் நம்மளால் நிரூபிக்க முடியும் இந்த கோரிக்கை நியாயமா இல்லையாங்க இல்லைன்னா சும்மா நம்மளை எல்லாமே கண்ணாப்பின்னு அலைக்கடிச்சுக்கிட்டு போவோம் காத்தடிச்சா படகு தன் கண்ட்ரோலில் இல்லாமல் காற்றினுடைய கண்ட்ரோலில் போகிற மாதிரி இந்த மாதிரி உணர்ச்சிகள் வந்து தெளிவு போயிடும் அதனால இந்த ஆராய்ச்சி பண்ணி பழகும் அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா எதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணாலும் ஒரு உண்மையில் விரும்புவது கடைசியாக நிம்மதியே ஆனத்திற்கு தான் ஏன்னா எல்லாத்தையும் அடைஞ்சு ஒருத்தன் எல்லாத்தையும் என்னெல்லாம் விரும்புகிறானோ அதெல்லாம் அடையிறான் மிகப்பெரிய தலைவர் இல்லை பிரைம் மினிஸ்டர் ஆகிறான் மிகப்பெரிய பொசிஷன்லாம் போயாச்சு வயசு இப்போ தொண்ணூறு ஆனால் கடைசியில் சொல்கிறான் நான் என்னத்தை பண்ணி என்னத்தை கண்டேன் வாழ்க்கையை வீணாக போச்சுங்கிறான் ஸோ அங்கே என்ன வேற ஏதோ ஒன்று லேக்கிங் எல்லாத்தையும் அடைஞ்சாச்சு வீட்டில் இருக்கிற சௌகரியங்கள் இருக்குது வண்டி வாகனங்கள் இருக்குது வேலையாட்கள் இருக்காங்க பதவியும் பார்த்தாச்சு எல்லாரும் தன்னை வணங்குறத பார்த்தாச்சு எல்லா இடத்துலையும் தன்னுடைய உத்தரவுகள் எடுக்கிறத பார்த்தாச்சு எல்லாம் பார்த்தும் மனசில் எங்கேயோ ஒரு வெறுப்புணர்ச்சி வாழ பிடிக்கல அது வருது அப்போ என்ன தோணுதுன்னா அந்த நிலைமை வரும்பொழுது எல்லாம் செஞ்சது பூரா வேஸ்ட்டு நான் இந்த வழியிலே வந்திருக்க கூடாது நான் செய்வேன் அப்பயே பிச்சைக்காரனாக போயிருக்கலாம் குழந்தையிலே எங்கள் அம்மா எங்கள் பொண்ணு போட்டுருந்தா பிரச்சனை இல்லை இல்லை நான் இப்போ வளர்ந்துட்டு வளராமையே குழந்தையாவே இருந்திருந்தேன்னா நிம்மதியாக இருந்திருப்பேன் நான் ஏன் வளர்ந்து இதெல்லாம் செஞ்சுட்டேன் இல்லைன்னா அடுத்த கேள்வி நான் ஏன் பிறந்தேன் பிறக்கவே இருக்கலாம் என்னை ஏன் ஸோ இப்படி ஆராய்ச்சி பண்ணி போனால் கடைசியில் அந்த பிகினிங்லேயே மிஸ்டேக் நடந்துருக்கிறத பார்க்குறான் அவன் ஸோ கடைசியாக வர முடியும்னா பிறந்திருக்கவே இல்லைன்னா பிரச்சனை இல்லை இல்லை குழந்தைகள் பெற்றதே இந்த கொண்டு போட்டுருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை எதுக்கு இது கஷ்டங்கிற அப்போ என்ன பிறந்ததுமே மிஸ்டேக் நடந்துருச்சுன்னு தெரியுது அங்கேயே எங்கேயோ மிஸ்டேக் நடந்துருச்சு மூலத்திலேயே அவரை பார்த்தா க கணக்கு போட்டு பார்த்தா ஆரம்பமே தப்பாக ஸோ அப்போ அப்படின்னா என்னென்னா இதை நம்ம ஒரு ஃபார்முலா சொல்கிறோம் இந்த ஃபார்முலா வந்து திரும்ப திரும்ப அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் பல பேர் வாழ்க்கையோட இது ஒத்து ஒரு தான் எங்கேன்னு கண்டுபிடிக்கணும் எங்கே எந்த அளவுக்கு அது பிரயோகம் பண்ணலாம்னு கண்டுபிடிச்சிக்க முடியும் என்னென்னா இது ஆயிட்டு இல்லையா போட்டிருக்கேன் இது சொல்லுங்கள் பண்ணி ஆடியோ மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமா பண்ணலாம் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு ஐந்தாவது வகுப்பு அதாவது ஒருத்தன் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறான் ஒரு காரிய திட்டம் எடுக்கிறான் அந்த காரியத்தை எடுத்து செய்கிறான் அதில் வாழ்க்கை வாழறதா இருக்கலாம் இல்லை ஒரு கம்பெனி ஏற்படுத்துறதா இருக்கலாம் என்னமோ குடும்பம் நடத்துறதா இருக்கலாம் கல்யாணமாக இருக்கலாம் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறான் அதை எடுத்து செய்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கான் ஆட்டமாட்டத்தோட போகிறான் குதூகலத்தோடு போகிறான் ரொம்ப ஜாலியாக இருக்கிறான் அந்த ப்ராஜெக்ட் செஞ்சு முடித்து எண்டில் என்ன ஆகுறான்னா முடிவில் கடைசியாக வருத்தத்தில் போய் மாட்டுறான் நான் ஏன் இந்த வழியாக வந்தேன் ஐயோ நான் தெரியாதனமாக வந்துட்டேன் வந்து மாட்டிட்டேன் ஐயோ இந்த வழியாக நான் வந்திருக்கவே கூடாது அப்படி ரொம்ப வருத்தப்படுறான் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அவரை பார்த்து ஏன்பா வருத்தப்படுற நீ தான் இவ்வளவு நாளா சந்தோஷமா இருந்தல்ல அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு முடிவு வந்து உன்னை சிக்கல் விட்டுருக்கு நீ பயங்கர நெருக்கடியில் இருக்க இதுல இருந்து மீள முடியாத துயரத்தில் நீ மாட்டிக்கிட்டு இருக்க உண்மைதான் அது போயிட்டு போகுது ஆனால் நீ இவ்வளோ நாளாக சந்தோஷத்தில் இருந்தல்ல அதை நினச்சி நினச்சி சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னா போங்க சார் நானே பெரிய சிக்கலில் இருக்கிறேன் நீ பெரிய சிக்கல்ல இருக்க கஷ்டத்தில் இருக்க ஆனால் இத்தனை நாளாக சந்தோஷமா இருந்தல்ல அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க அதெல்லாம் முடியும் இப்போ நான் இப்படி இருக்கேன் அது வேணும் அந்த வழியாக போகும்பொழுதெல்லாம் பெயின் தாங்கிட்டு போறான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து செய்கிறான் அவன் அந்த காரியத்தை செய்யும்போது மிகப்பெரிய பெயினை தாங்குறான் துயரங்களை தாங்குறான் அந்த ப்ராஜெக்டினுடைய முடிவில் பார்த்தா அப்பா நான் அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டு போதும்ப்பா சாமி இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நிம்மதியாக இருக்கேன் சார் போதும் பட்ட கஷ்டத்துக்குலாம் எனக்கு ஒரு தீர்வு முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறார் அவனை பார்த்து என்ன சொன்னோம்னா ஏ நிம்மதியாக எப்படி இருக்கிற ஏன் சார் எனக்கு அதை வர வேண்டியது வந்துருச்சு இப்போ பிரச்சனை இல்லை ஏ இவ்வளோ நாளா நீ கஷ்டப்பட்டல அதை நினைச்சு கொஞ்சம் வருத்தப்படு சார் என்ன சார் கஷ்டப்படுது பட்ட கஷ்டத்துக்கு தான் பலன் வந்துடுதே இல்லைப்பா நீ பட்ட கஷ்டத்தை நினைச்சு கொஞ்சம் வருத்தப்பட்டுகிட்டே இருக்கணும் வாழ்க்கை போகிறா எதுக்கு சார் வருத்தப்படணும் நான் அடைய வர வேண்டியது இடத்துக்கு வந்துட்டு நான் நிம்மதியாக இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை முடியும் அவன் நினச்சி பார்க்கணும் தயார் தயாரில்லை கஷ்டப்பட்டேன்னு சொல்லவே தயாரில்லை என்ன பட்ட கஷ்டத்துக்கு படி அளந்தாச்சு பலர் வந்துட்டுது அதே அது பேர் நோ மோர் கஷ்டம் சார் அது கஷ்டமே கிடையாது சார் அதுதான் அதுதான் ப்ராசஸ் அதுதான் மெத்தட் அப்படின்னா தான் இந்த பலன் வரும் அப்படிங்கிறார் இப்போ அவன் நிம்மதியாக இருக்கான் அப்போ செல்லும் மார்க்கம் சந்தோஷமா அல்லது சிரமமாங்கிறது பெரிய மேட்டர் கிடையாது முடிவு என்னங்கிறது ஒரு மேட்டர் ஒன்று ரெண்டாவது இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா செல்லும் வழியில சௌகரியமா இருக்கணுங்கிறத தான் ஒருத்தன் பார்க்குறான் தப்பு கிடையாது போகிற வழியில் சௌகரியமாக இருக்கணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது ஆனால் இப்போ எப்படி சௌகரியமாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு முக்கியத்துவமோ இதே முக்கியத்துவம் தான் எங்கேயும் இருக்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க வயசான பிறகு இப்போ மக்கள்கிட்ட என்ன இருக்குன்னா அதெல்லாம் கடைசி காலத்தில் சார் அதெல்லாம் கடைசி காலத்தில் சார் அப்படிங்கிற அப்புறம் இன்னொன்று என்னென்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஆர்குமெண்ட் பார்த்து யாரோ ஒருத்தர் எழுதியிருந்தார் அது எந்த அளவுக்கு நியாயம்னு தெரியல என்னால் அது நியாயம்னு சொல்லுங்கள் ஆனாலும் அப்படி ஒரு கருத்து அதில் ஓரளவுக்காவது நியாயம் இருக்கு ஓரளவுக்கு உண்மை இருக்குது ஆனால் அவர் முழுமையாக அதுதான் காரணம்னு எழுதியிருக்காரு தனது அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா அந்த வேத சாஸ்திரங்கள் வந்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரை அவர் ஒரு பெரிய கிரேட் ஆத்தர் அவர் என்ன எழுதுறாருன்னா ஹிந்து மதம் இந்த வேத பண்பாடுங்கிறது ஒருவனை மரணத்திற்கு தயார் செய்கிறது மரண சமயத்தில் கவலை இல்லாமல் சந்தோஷமாக மரணத்தை சந்திப்பதற்கு ஒருவனை தயார் செய்கிறது பகவத்கீதையை பற்றிய அந்த கமெண்ட்ரி வேத பண்பாடு அப்படி இருக்கு பகவத்கீதையும் அதை தான் செய்யுது ஸோ உடனே அடுத்த ஆர்குமெண்ட் என்ன வருது மரணத்துக்கு தயார் பண்றாரா மரணத்துக்கு போய் வாழும்போது நிம்மதியா இருக்கிறது எப்படின்னு தெரியல சாயும்போது நிம்மதியா இருக்கிறது ஒரு வழி சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அதான் கேள்வி பார்க்கறதுக்கு நியாயமாக தெரியும் ஆனா அவரு சொன்ன ஆர்குமெண்ட்டும் முதல்ல தப்பு ஒரு மரணத்துக்கு தயார் பண்றதுக்காக இவ்வளவு பெரிய கட்டமைப்பு தேவையில்லை ஆனா மரண சமயத்திலேயே நிம்மதியா இருக்க வைக்கும் வாழும்போது நிம்மதியா இருக்க வைக்கும் ஒரு ஒரு பொம்மைக்கும் ஆனால் மீதி எந்த கட்டமைப்பும் வந்து வாழும்பொழுது நிம்மதியாக இருந்தாலும் மரண காலத்தில் அந்த வயசான பிறகு மிகப்பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுத்துருக்கும் சின்ன வயசுனா கூட லேட்டர் பீரியட்ல அதுக்கு வந்து வருத்தத்தை கவனத்தையும் கவலை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது என்ன பார்க்குறோம் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு இருபத்தஞ்சு வயசுல தான் எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிறதையோ இல்லை மீள முடியாத துயரத்தில் வருத்தத்தில் இருக்கிறதையோ பார்க்குறோம் நம்ம நீதி கட்டமைப்பு எப்பயோ ஒரு தடவை தள்ளி விடும் அது தள்ளி விட்டால் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு கஷ்டமாக இருக்குது ஸோ இது வந்து மரண காலத்திலையும் சந்தோஷமா இருக்க வைக்குது மற்ற காலங்கள்லையும் அந்த ப்ராசஸ்லயும் முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா இருக்க வைக்குது அப்படி அதுதான் ஒருவனுக்கு லட்சியம் அடைய வேண்டிய இடம் ஆனந்தமாக இருக்கணும் அதுதான் ஒருவனுடைய வாழ்க்கை லட்சியம் அது தான் மோட்சம்னு அகதர்கள் இதில் என்ன பிரச்சனைன்னா சமஸ்கிருத வார்த்தை சொன்னதுதான் பிரச்சனையே போயிருக்கு இப்போ மனுஷனுக்கு நீ சந்தோஷமா இருக்குமானா ஆமா சார் மோட்சம் வேண்டுமானா வேண்டாம் சார் இது வேற வேற இடத்துல வயசான பிறகு சார் சாய போறது சார் எல்லாருடைய இது அதுதான் இருக்கும் எல்லாரும் தப்பாக கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு நல்ல விஷயங்களே சமஸ்கிருத சொல்லும்போது அது வேத சம்பந்தம் வந்து சாமியார் மூலம் சம்பந்தம் பண்ணுறது இதெல்லாம் எல்லா வாழ்க்கையும் மறந்து முடிஞ்ச பின்னால் படிக்க வேண்டிய விஷயம் வந்துடுறாங்க முடிஞ்சு சரி பல சாமியார்களே இப்படி நினச்சிக்கிறேன் தான் ஏதோ இது இதெல்லாம் கூடாது இதெல்லாம் கூடாது யார் மொத்தத்தில் குடும்பஸ்தர்கள்லாம் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க நீ சாமியாராக தான் வாழ்க்கை நீ வந்து தீர்ந்திருக்க நீ உறுப்புற வழிக்கு வந்திருக்க நீ சாமியார் ஆகலையா கல்யாணம் பண்ணிட்டியா முடிஞ்சு போயிட்டேன் ஸோ இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் இதுக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை எங்கே இருந்தாலும் ஒரு ஒரு நாள் இந்த விடுபட்ட நிலையில் இருக்க வேண்டும் பாதிக்கப்படாமல் இருக்க முடிய வேண்டும் அதனால் சாமியாராக இருந்தால் தான் நான் நிம்மதியாக இருப்பேன் குடும்பத்துக்குள்ளே போனால் ஐயோயோ அது பிரச்சனை சார் அப்படின்னு சொன்னாலே அவருமே நிம்மதி அங்கேயும் என்ன அர்த்தம் அது முடியாதுன்னு அர்த்தம் எங்கே இருந்தாலும் செருப்பு கம்பெனிக்காரன் கொடுக்குறாங்க சார் இது நல்லா இருக்குமா ஒன்றும் பிரச்சனை இல்லையா சூப்பரான செருப்பு சார் என்ன சார் வேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா சார் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு ரொம்ப அருமையான செருப்பு சார் அப்போ இது போட்டுட்டா காலுக்கு நல்லா சேர்த்திங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை ஒன்றும் இல்லை முள்ளு மேலே நடக்கக்கூடாது சார் அவ்வளோதான் ஏன் சார் நடந்தால் குத்திடுவோம் சார் <laughs> முள்ளு மேலே நடக்கக்கூடாது கல் மேலே நடந்தாலும் குத்திடுவோம் சார் அப்புறம் என்ன பிரச்சனை இருக்குது வெயிலில் போட்டுக்கிட்டு நடந்தீங்கன்னாக்கா கால் சுடும் சார் இதுக்கு செருப்பு அதுக்கு இதுக்கே செருப்பு கரெக்ட் செருப்புன்னு எங்க போட்டிருந்தாலும் உன்னை பாதுகாப்புன்னா அதுக்கு தான் செருப்பு அப்ப ஞானம்னா எந்த வாழ்க்கையில இருந்தாலும் பாதுகாப்புனா அதுதான் ஞானம் அவனுக்கு சாமியாரா இருந்தாக்க தப்பிச்சிக்கலாம் குடும்ப வாழ்க்கையில தப்பிக்க முடியாதுன்னு ஒரு ஞானம் ஞானம் ஸோ அப்படி அந்த லட்சியத்துக்கு ஒருவனை தயார் செய்ய என்ன வேண்டும்ங்கிறது தான் அப்போ ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாச்சு சாஸ்திரத்தால் என்னன்னா எந்த கட்டமைப்பை ஏற்படுத்தினாலும் சொல்லப்பட்ட பலனை கொடுக்க முடியாது என்ன பலன் நிம்மதியான வாழ்க்கை பூரணமான வாழ்க்கை சுதந்திரமான வாழ்க்கை துயரப்படுத்தப்படாத வாழ்க்கை எந்த சூழ்நிலையாலும் இந்த பெனிஃபிட்டு தான் ஒருத்தர் தேடது இதை வந்து வேறு எதனாலும் ஏற்படுத்த முடியாது ஏன்னா வேறு எதையாவது ஒன்று அடைஞ்சிட்டு அந்த மாதிரி ஒரு சந்தோஷங்கிறது ஒரு மொமெண்ட்டு வருது உண்மை ஒரு புது வீடு கட்டி கூடி போயாச்சு ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கு நமக்கு அது உண்மை அது ஆனால் ஒரு வாரம் கழிச்சு ஒரு துயரம் நம்மளை ஆட்டி படிக்குது அப்போ ஒரு ஃபோன் செய்தி வந்து ஏதோ ஒன்று நம்மளை வந்து வருத்தப்பட வைக்குது என்னமோ சொல்லுவோம் அப்போ புது வீடு கட்டினதுனால ஒரு சந்தோஷம் போயிடுச்சு அப்போ எதை செஞ்சாலும் அது அப்படி குறைவுள்ளதாக தான் இருக்கு அப்போ என்னன்னா நிலையாக ஒருவனை எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாக வாழ வைக்க முடியும் முடியுமான முடியும் அது சுலபம் அது ஒரு உண்மை இருக்கிறது அப்படி ஒரு உண்மை இருக்கிறது அது தெரிஞ்சுட்டு போயிடணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் பேட்டர் கிடையாது இது ஒரு விஷயத்துக்கு தான் இத்தனை சாஸ்திரங்கள்லாம் மூட்டை மூட்டையே பேசிட்டு இருக்கிறதுல இந்த ஒரு நம்பிக்கை தான் அதை எப்படி புரிய வைக்கிறது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய திறமை அப்புறம் என்னன்னா அதுக்கு தேவையான மனப்பக்குவம் கற்பவன்ட்ட ஆல்மோஸ்ட் கற்பிப்பவன்ட்டையும் ஒரு மனப்பக்குவம் தேவைப்படுது சொல்லப்போனால் அதுதான் எப்படி போதிக்கிறதுங்கிற டெக்னிக்கில் வந்துடுது அப்போ கற்பவன்கிட்ட வந்து ரெண்டு விஷயம் தேவைப்படுது ஏன்னா ஒன்று இல்லாமலே ஒன்று இருக்க முடியும் கற்பகம் தரப்பில் அதை புரிஞ்சுக்கிறதும் சரியாக புரிஞ்சுக்கணும் அப்புறம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சரியான மனப்பக்குவம் இருக்கணும் சரியான மனப்பான்மை இருக்கணும் இந்த ரெண்டும் இருந்தால் அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையில் புரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையே வந்து ஈஸியாக போகும் சொல்லப்பட்ட பலன் வந்துடும் சொல்லணும் சொல்லலாம் ஸோ இப்போ அர்ஜுனருக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்குன்னா கிருஷ்ணர் எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த புஸ்தகத்துலையும் தற்காலிக பலனை பத்தி பேசவே அவர் சொல்லக்கூடிய பலன் வந்து எல்லா இடத்துக்கும் எல்லாருக்கும் அப்ளிகபிள் அதனால தான் அவர் எங்கேயுமே ஒரே ஒரு வார்த்தை வரும் அது பாக்குறதுக்கு டெம்பரரி மாதிரி இருக்கும் யுத்தியஸ்வ அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு அதனால் போரிடுப்பா விலகத்தெல்லாம் சொல்லிட்டு அதனால் போரிடும்பார் அந்த வார்த்தையை பார்க்கும்பொழுது ஓ இந்த இடத்துக்காக தான் பேசுறாரு என் வாழ்க்கையில போரிடுற வேலையே இல்லையே அப்புறம் எதுக்கு எனக்கு இது நானே ஒரு கார்பெண்ட்ரு இல்லைன்னா நான் ஒரு வாட்ச்மேன் எனக்கு எதுக்கு இது என்ன கேள்வி வரலாம் அந்த இடத்துல அர்ஜுனன் போராடுற நிலைமையில் இருக்கிறதுனால அவர் சொல்லுறாரு அந்த இடத்துல நாம் என்ன புரிஞ்சோம்னா உன்னுடைய சுதர்மத்தை செய் அப்படின்னு பொருள் பொதுவான பொருள் மற்றபடி அவர் கொடுக்குற எல்லா விளக்கமும் எப்படி இருக்குன்னா யாருமே எந்த இடத்துலையும் அதுதான் உதவி அப்படிதான் இருக்கு அப்படி எல்லாருடைய நெருக்கடியையும் சமம் பண்ணி கட்டுறாரு அதே போல வியாசாச்சாரியார் இங்க எல்லாருடைய நெருக்கடிக்கும் பிரதிநிதியா தான் அர்ஜுனன் இருக்கிறாரு தவிர இது யாரும் அர்ஜுனன்னா ஒரு ராஜா வீட்டு அவர் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை அப்படின்னு கிடையாது பொதுவாக இது பேர் நெருக்கடி எந்த நெருக்கடியும் அப்படி இந்த ரெண்டாவது அத்தியாயத்தில் ஒன்றாவது ஸ்லோகத்துல சஞ்சயன் சொல்றார் அவ்விதம் இறக்கம் நிறைந்த நீர்நிரம்பிய கண்களுடன் ஸ்லோகத்தோடு கூடிய அந்த அர்ஜுனனுக்கு பகவான் மறுசூலன் இப்படி பேசினான் என்ன பேசினார் அப்படின்னா அடுத்த ஸ்லோகத்துல அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படி அவர் வருத்தத்துல கேட்கிறார் இப்ப ஏற்கனவே வந்து கற்ற கல்வியினுடைய பேக்ரவுண்ட் அர்ஜுனனுக்கு இருக்கு அவர் ஏற்கனவே கற்றவர்ங்கிறதும் கிருஷ்ணருக்கு தெரிஞ்சிருக்கு அப்ப ரெண்டு பேர் உயர்ந்த நிலையில கற்றவர்களாக இருக்கும் பொழுது எப்படி பேசிப்பாங்களோ அப்படி பதில் சொல்றாரு எடுத்த உடனே அதான் குத்தஸ்துவா அப்படிங்கிறார் குத்தஸ் அப்படின்னு சொன்னா எங்கிருந்து குத்தஸ் அப்படின்னு எங்கிருந்துப்பா துவா உண்மை கஷ்மலம் இதம் கஷ்மலம்னு சொன்னால் என்னன்னா அசிங்கம் அருவறுப்பு அழுக்கு அதான் நம்ம சென்னை பாஷையில் போய் கஸ்மாலம் கஸ்மாலம் பார்த்தா ஆக்சுவலாக கஷ்மலம் தான் நமக்கு பெரிய அழுக்கு தான் அதை விட மோசமான அழுக்கு சுத்த அழுக்கு சில வீட்டிலலாம் அழுக்குன்னு திட்டுவாங்க திட்டும்போது படம் அழுக்கு அப்படின்னா அவன் மனசு அவன் சிந்திக்கிறது செயல்படுறதுனால அழுக்கு அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை பேசுறதுக்கு லாயக்கு கிடையாது கஷ்மலம் அப்படி இருக்குது இப்போ அர்ஜுனனுடைய பேச்சு அதுதான் அடுத்த வார்த்தையில் சொல்றாரு இதம் அப்படின்னு இதம்னா இது எது இப்ப நீ பேசுறியா அது இப்ப நீ பேசுறது பூரா ஒரு வார்த்தையில என்னன்னு சொல்லிட்டாரு அழுக்கு அது வந்து கழுவி கழுவி விடலாம் தவிர அதை வந்து தூக்கிட்டு பெருமையா எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு பாரு நான் யாரு தெரியுமா நான் எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு அது என்ன சந்தேகம் கிடையாது போய் அழுக்கு குதஸ்துவா உன்னிடம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறார் அதுலேருந்து என்ன புரியுதுன்னா இது உங்ககிட்ட வர முடியாது அப்படின்னு எனக்கு தெரியும் நீ சாதாரண நாள் கிடையாது இது உங்கள்கிட்ட வரதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இவ்வளோ நாளாக நீ செஞ்ச ஹிஸ்டரி உன்னுடைய சரித்திரம்லாம் நமக்கு தெரியும் அதில் நீ இப்படிப்பட்டவங்க என்றைக்குமே நினைத்தது மாதிரி நின்னதே இல்லை நீ கற்ற கல்வியை எந்த இடத்துலலாம் எப்படி பிரயோகம் பண்ணணுமோ அங்கெல்லாம் அப்படி பிரயோகம் பண்ணி கரெக்டாக எக்ஸாம் பாஸ் பண்ணிகிட்டே வந்துருக்க இந்த இடத்துல நீ வந்து தடுமாறி போய் ஆடி போய் நிற்கிறேன்னா என்னால் நம்பவே முடியலப்பா அதனால தான் உடம்பு போய் தேர்வட்டியாக வந்திருக்கேன் நீ இவ்வளோ பெரிய ஆடா இருக்க கடைசியாக இங்கே வந்து பார்த்தா நீ இப்படி இருக்கிற அப்படி கஷ்மலம் இதமுங்கிறதுலேருந்து ரொம்ப இது சரியான திட்டு அவங்க லெவலுக்கு இது வந்து மிகப்பெரிய திட்டு அப்புறம் குத்தஸ்துவங்கிற வார்த்தை என்ன பண்ணியிருக்கணும்னா அவர் ஒரு உழுக்கு உழுக்கி எடுத்துருக்கணும் ஆமாம் நான் இப்படி கிடையாது எனக்கு எப்படி முடிஞ்சு கரெக்டு தான் இவர் சொல்கிறது அந்த முதல் வார்த்தையிலே இதிலே முடிஞ்சு போயிடுச்சு அவர் சொல்ல குத்தஸ்துவா கஷ்மலம் இதம் இப்படி ஒரு அழுக்கு உங்ககிட்ட வர முடியாது எப்படி இருந்துச்சு எங்கேருந்து வந்துச்சு உனக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நீ அந்த அளவுக்கு கரெக்டாக தான் கல்வி கற்றுருக்குற எந்த இடத்துல தடுமாற்றம் வந்தாலும் அதுக்கு ஒரு பதில் உன்ட்ட இருக்கு ஆனால் இந்த இடத்துல தடுமாறி போயிருக்கீங்கன்னா நல்லா நம்ப முடியல அப்படின்றது அப்புறம் இதுலேயே முடிஞ்சு போச்சுன்னா கூட கொஞ்சம் விளக்குறாரு விஷமே சம் உபஸ்திதம் விஷமுன்னா சமம்னு சொன்னால் நார்மல் அப்படின்ட்டு இருப்பாங்க அதான் தர சமமாக இருக்க பாருங்க அப்படின்னா பிளைனா இருக்கா கரடு முரடு இல்லாமல் இருக்கா அப்படின்னு சமம் இந்த இடத்துல வி வி சேரும்போது விஷமம்னு மாறிக்கும் இலக்கண விதியினால விஷமம்னா அன்இக்குவல் ஆடு அப்படின்னு அர்த்தம் நாட் ஈவன் சிக்கல் நெருக்கடி இடர்பாடு நிறைந்த கரடு முரடான அப்படின்ட்டு இருக்கிறோம் ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் சூழ்நிலை வந்து ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை இது சாதாரண நாள் கிடையாது ஏதோ நான் போட்டு கேஷுவல் எனக்கு ஒரு சந்தேகம் கடவுள் இருக்காரா இல்லையா கொஞ்சம் சொல்ல பார்ப்போம் ஸோ இப்படிங்கிற மாதிரி கேஷுவல் டாக்குக்கு இது நேரம் கிடையாது அதனால நீ கேட்குற கேள்வி பார்த்தா சாதாரண கேள்வி கிடையாது இந்த நேரத்தில் பேசுகிற விஷயமே கிடையாது நேற்று வரைக்கும் எப்போனாலும் பேசிருக்கலாம் <laughs> இதெல்லாம் இல்லை எல்லாரையும் வந்து எல்லாரும் வந்து உட்காந்துக்கிட்டு அந்த த இதெல்லாம் சூடு பண்ண வேண்டியெல்லாம் சூடு பண்ணி எல்லாம் பாலிஷ் போட்டு எல்லாம் தயாராக வந்து நிற்கிறாங்க வேஷம் போட்டுக்கிட்டு எல்லாம் சுத்தத்துக்கு நீ வந்து இந்த நேரத்தில் அம்பு விட போகிற நேரத்தில் வந்து இது என்ன சார் இது அதான் விஷமே அப்படின்னா இந்த நெருக்கடி இந்த அன்வான்ட் டைமில் பொருத்தம் இல்லாத சந்தர்ப்பத்தில் இது வந்து இது மாதிரி கேள்விகள் கேட்கறதுக்கோ இது மாதிரி யோசிக்கிறதுக்கோ நேரம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் சம் உபஸ்திதம் உபஸ்திதம்னா வந்து சேருதல் அப்போ சம் உபஸ்திதம்னா சரியாக வந்து சேர்ந்துருப்பா உங்ககிட்ட உங்ககிட்ட வரக்கூடாத நேரத்தில் வந்து சேர்ந்துருச்சு ஃபெயிலியர் இல்லாமல் கரெக்டாக வந்து அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கு பேய் விசாசு பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்கு அதான் சம் உபஸ்திதம் தான் சம்யக் அப்படின்னு அர்த்தம் பர்ஃபெக்ட்லி ஃபர்ம்லி அப்படின்றப்ப சம்னு வார்த்தை போட்டால் சம் எக் அப்படின்னா ப்ராப்பர்லி பர்ஃபெக்ட்லி ஃபர்ம்லி அப்படின்றது சரியாக பிடிவாதமாக உறுதியாக வந்து சேர்ந்து விட்டது அப்படி சமுபஸ்திதம் இந்த நெருக்கடியில் எங்கே வந்துட்டு வந்தது அது எப்படிப்பட்டதுன்னா இந்த கஷ்மலம் இந்த சந்தேகம் இந்த குழப்பம் அனாரிய ஜுஷ்டம் ஜுஷ்டம்னா பொருந்துவது ஆரிய ஜுஷ்டம் அப்படின்னா ஆரியனுக்கு பொருந்துவது ஆரிய ஜுஷ்டம் ரெண்டாவது வரியில முதல் வார்த்தையில அப்படி பிரிச்சு பிரிச்சு படிக்கிறோம் இடையில இடையில ஒளிஞ்சி கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும் பார்க்க பார்க்க வரும் ஆரிய ஜுஷ்டம்னா ஆரியனுக்கு பொருந்துவது அதுதான் ஆரிய ஜுஷ்டம் அப்படின்னா அவங்களுக்கு தகுதி உள்ள செயல் அப்படின்னா யாருக்கு ஆரியர்களுக்கு ஆரியன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா உயர்ந்தவர்கள் பண்பட்டவர்கள் பக்குவப்பட்டவர்கள் சிறப்புக்குரியவர்கள் புகழுக்குரியவர்கள் வணக்கத்திற்கு சிறந்த தகுதியை உடையவர்கள் அவங்களுக்கு பேர் ஆரிய இங்க இங்கே பல பேர் நினைப்பு என்னன்னா ஆரியன் அப்படின்னு சொன்னால் இந்த யாரோ பிராமணர்கள் தென்கிழக்கு ஆசியாவில இருந்து வாழ்ந்துட்டு இருந்தவங்க காட்டு பிராண்டிகளாக அவங்க உள்ளே வந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹிஸ்டரி புக்ல விளக்கம் இருக்கு ஒரு விளக்கம் ஆரியர்கள் ஆனால் அதை இப்போ நிரூபிச்சாச்சு ஹிஸ்டோரியன் பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி அப்படி ஒரு ஆரியர்கள் இந்தியாவிற்குள் நுழைய சம்பவமும் ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்க வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா கண்ட்ரீஸ்லேயும் அந்த சிலபஸை மாற்றிட்டாங்க அப்படி இருந்ததெல்லாம் மாற்றியாச்சு உலகத்திலேயே மாற்றாத ஒரே நடந்தால் இந்தியா மட்டும்தான் இந்தியா முதல்ல மட்டும் இன்னும் மாற்றலாது ஆரியர்கள் தென்கிழக்கு இருந்து வந்தவர்கள் அங்கு வாழ்ந்த திராவிடர்களே அடித்து விரட்டி தெற்கே அனுப்பி விட்டார்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க புத்தகத்தில் அது அத்தனை தப்பு அதை பேசுகிறேன் கூட பேசலாம் டைம் இருந்தால் அதை விட்டுருவோம் அது வேற டாபிக் ஆனா அப்படி சுருக்கம் ஒரு பதில் இங்க தேவைப்படுது நமக்கு ஆரியர்னா பிராமணர் பிராமணர் அல்லாதவர்கள்லாம் திராவிடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைப்பு ஆனா ரா அப்படி பார்த்தா ராமர் வந்து க்ஷத்திரியர் ராமர் வந்து பிராமணர் வீட்டு பையன் கிடையாது கத்திரியரை வந்து அவங்க மனைவி சீதா வந்து எப்பயுமே ஆரியன்னு தான் போடுறாங்க ஏ ஆரியர் அது எத்தனை எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இவன் சொல்றதால ஆரியர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வருஷம் ஆகுது நீங்க வந்து ராமாயணம் நடந்துச்சா இல்லையாங்கிறதெல்லாம் விட்டுருங்க நடந்துச்சா இல்லையாங்கிற பேச்சுக்கு வெளியே கிடையாது அது அப்புறம் அந்த டாபிக் வேற இப்போ என்னன்னா அந்த மகாபாரதம் எழுதப்பட்ட காலம் அப்படின்னு நம்ம இந்த இவங்க கொண்டு வர போற ஆர்குமெண்ட் நான் சொல்ல போறதெல்லாம் நான் வச்சுருதில்லை இருந்தாலும் ஒரு பேச்சுக்காக சயின்டிஸ்டாலேயே பத்தாயிரம் வருஷத்துக்குள்ளே எழுதுனதான் நிரூபிக்க முடியும் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் எழுதியிருக்காங்க இது ராமாயணம் ஆனால் இவன் சொல்றது மூவாயிரத்து மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆரியர்கள் உள்ளே வந்தாங்க அதுக்கு முன்னாடி இந்தியா பூரா திராவிடர்கள் மட்டும்தான் இருந்தாங்க அப்படி இப்போ என்னன்னா அப்புறம் அப்படின்னா பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன நூலில் எப்படி சீதா வந்து ராமன ஆரியான்னு கூப்பிட ஓ ஆரியரே எப்போ அப்படிதான் மரியாதையை கொடுக்குறாங்க அப்படின்னா என்னுடைய வணக்கத்துக்குரியவரே அப்படின்ட்டாங்க மதிக்கத்தக்கவரே கள்ளமற்றவரே குறைகள் அற்றவரே தோஷமற்றவரே அப்போ ஆரியங்கிற வார்த்தையில அன்னைக்கு கூப்பிடுறாங்கன்னா எப்படி பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த வார்த்தை வந்தது இதெல்லாம் வீணா போனாரு இது போல நிறைய இருக்கு அதனால வரலாறு புத்தகத்தில் இத்தனை பொய் வந்து அப்பட்டமான பொய் இதுதான் நம்ம குழந்தைய படிச்சுட்டு இருக்கோம் அப்போ ஆரியன்னா இந்த குறிப்பா என்னன்னா ஆரியன்றது இந்த இடத்துல டெக்னிக்கலா விளக்கம் என்னன்னா மோட்சத்தை அடைந்தவர்கள் மோட்சத்திற்காக தவ வாழ்க்கையில் இருப்பவர்கள் அல்லது இந்த இரண்டுக்காகவும் பெற்றோர்களால் கமிட்மெண்ட்டை ஏற்படுத்தி கொள்வதற்காக அப்படின்னா இந்த நெறிக்குள் இந்த இரண்டு நெறிகளுக்குள்ளே வருவதற்காக குருநாத்தரிடம் அனுப்பப்பட்ட குழந்தைகள் அவங்களும் ஆரியர்கள் ஏன்னா நாளைக்கு ஆரியன் ஆகணும் இந்த மார்க்கத்துக்குள்ள கத்துக்கப்பா பொண்ணு அனுப்பியாச்சு அப்ப அவன் என்ன பண்ண முடியும் விவரம் தெரியாத வயசுலேயே அனுப்பியாச்சு அவனும் விவரம் தெரியாமே இதுக்குள்ள வந்துடுவான் ஏன்னா பெற்றோருடைய விருப்பம் எனக்கு பிறந்த குழந்தை இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாது ஸோ அப்படி அனுப்பியிருக்காங்க இவங்கெல்லாம் ஆரியர்கள் ஆரிய ஜுஷ்டம் அப்படின்னா சில நெறிமுறைகள் இப்படிப்பட்ட பலனை அடைவதற்கு ஈடுபடுத்தி கொண்டவர்கள் அதற்கு ஏற்ற வாழ்க்கையில் வாழ வேண்டும் அதற்கு ஏற்ற செயல்களை செய்ய வேண்டும் காயேன வாச்சா மனசா உடலாலும் பேச்சாலும் மனதாலும் எதை செய்தால் எதை ஏற்றால் இந்த பலனை அடைய வைக்கும் என்ற கணக்கு இருக்கிறது அதையே ஒருவன் தேட வேண்டும் விரும்ப வேண்டும் மதிக்க வேண்டும் அடைய வேண்டும் பயன்படுத்த வேண்டும் சாதனமாக அப்படி பயன்படுத்தினா அடைய வேண்டிய பலனை அடையலாம் அப்போ இந்த பட்டியலுக்குள்ள எது வராதோ அல்லது அந்த இடத்தை அடைய உதவாதோ அதெல்லாம் தவிர்ப்பதே சிறப்பு தவிர்க்கிறதுக்கே முயற்சி பண்ணும் தவிர்க்க முடியாமல் கடைபிடிக்க வேண்டிய இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ முயற்சி பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படி அப்போ இதுக்கெல்லாம் பேர் ஆரிய ஜுஷ்டம் ஆரியர்களுக்கு பொருத்தமானது இப்போ இங்கே என்ன வார்த்தை சொல்றாருன்னா அனாரிய ஜுஷ்டம் அப்படின்னா ந ஆரிய ஜுஷ்டம் ஆரிய ஜுஷ்டம் கிடையாது எதெல்லாம் ஆரியர்களுக்கு பொருத்தம் இல்லாத செயல் அதுக்கு பேர் அனாரிய ஜுஷ்டம் அப்போ நீ இப்போ பேசுகிற பேச்சு அது என்னன்னா அனாரிய ஜுஷ்டம் இந்த மாதிரி தவத்தில் இருப்பவர்கள் இப்படிலாம் சிந்திக்கிறதோ இப்படிலாம் பேசுகிறதோ இப்படிலாம் நடந்துக்கிறதோ கிடையவே கிடையாது ஆனால் இன்னைக்கு நீ அப்படி பண்ணுறல இவ்வளோ வருஷமா நான் சரியாக தான் இருந்திருக்கேன் அதனால தான் புத்தஸ்துவன்னு ஆரம்பிச்சிருக்கிறார் ஆரம்பிக்கும் போது நீ இவ்வளோ நாளாக இப்படி இருந்ததில்ல இன்னைக்கு போய் இப்படி இருக்கிய அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டார் அனாரிய துஷ்டம் இது எப்படிப்பட்டதுன்னா அஸ்வர்கியம் சொர்க்கியம்னா நிம்மதியை சௌகரியத்தை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு அது சொர்க்கம் இப்போ அது இந்த பூமியில இருக்கலாம் அல்லது இந்த வாழ்க்கை விட்டுட்டு இன்னொரு இடத்துல போயும் இருக்கலாம் புண்ணிய பலத்தினால் அப்போ மொத்தத்துல நிம்மதியை சந்தோஷத்தை சௌகரியத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தரக்கூடிய கட்டமைப்பு குறிப்பிட்ட காலத்திற்கு நிலையானது கிடையாது மோஷம் தான் நிலையான பலனை கொடுக்கும் நிலையான நிம்மதியை கொடுக்கும் இந்த கட்டமைப்பு வந்து ஒரு டெம்பரரியா ஏன்னா மோட்சத்தை அடைகிற வரைக்கும் நான் டெம்பரரியா ஓரளவு கம்ஃபர்டபுளா இருக்கும் அடையிற வரைக்கும் பெயின்லேயே இருக்க முடியாது அடையிற வரைக்கும் கூட சௌகரியத்தில் இருக்கும் அதனால அதையும் பார்க்கணும் நம்ம அப்போ சொர்க்கம்னா ஒரு கம்ஃபர்டபுள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அதனால வந்து உங்களை பாதுகாக்க முடியும் இப்போ ஒருத்த வந்து பைக்கில் போகிறது கஷ்டமாக இருக்குது சார் நான் கார் வாங்க போகிறேன்னா ஏன் இல்லை ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு வெயிலில் வண்டி ஓட்டிகிட்டு போக முடியல எனக்கு டிசீஸ் இருக்குது எனக்கு மயக்கம் வந்து இந்த மாதத்தில் மூணு தடவை கீழே விழுந்துட்டேன் மயக்கம் போட்டு அதனால கார்னாக்க ஒரு மாதிரி நேரில் போய்க்கலாம் சார் அப்படின்னு ஸோ அது ஒரு சௌகரியம் உண்டு இப்போ அதுக்காக உனக்கு கார் நிழல் தான் போகுதுன்னு சொன்னியே அப்படியே வீட்டுக்குள்ள வர நீ லீவ் நாள்னா சண்டே காரை வெளியே நிறுத்திட்டு அதுலேயே படுத்து அதுலேயே உட்காந்து உட்காந்துக்க அதே சார் நான் வீட்டுக்குள்ள வந்து தூங்குற இல்லை இல்லை நீ தான் கார் நிழல் காரில் நிழல் இருக்குன்னு சொன்னியே அதுலயே தூங்கு டெய்லி அப்படின்னா உனக்கு எதுக்கு வீடு பெற்றோம்னா அது எப்படி அது இங்கேருந்து ஆஃபீஸ் போகிற வரைக்கும் ஒரு டெம்பரரியான ஒரு கம்ஃபர்ட் அதுவே நிலைன்னு சொல்ல முடியாது கரெக்ட் ஆஃபீஸ்லேருந்து வீடு வர வரைக்கும் அது டெம்பரரியான ஒரு சௌகரியத்தை கொடுக்குது அவனுக்கு அப்படி அதான் சொர்க்கம்ங்கிறது சொர்க்கம்ங்கிறது என்னன்னா டெம்பரரியான ஒரு சௌகரியம் கொஞ்ச காலத்துக்கு இப்படி இது இங்கேயும் சரி ஒரு ஓரளவுக்கு வீடு வண்டி வாகனங்கள் இது ஒரு சொர்க்கம் மாதிரி இதுவும் நமக்கு தேவை ஏன்னா அந்த சாத்தியத்தை அடையிறதுக்கு சாதனங்களை கையாளும் பொழுது இந்த சௌகரியமும் தேவை அதே போல பல லட்சம் பிறவிகளாக வேறு வேறு ஆடா மாடா மனுஷனா பன்றியா நாயா குரங்கா எல்லாம் பிறந்த ஒரு ஜீவன் புண்ணிய பலத்தினால் என்ன பண்றேன்னா இதெல்லாம் பண்ணி கலை கலைச்சு போய் சொர்க்கத்துக்கு போகிறான் அங்கே போனால் என்னன்னா ஒரு லட்சம் வருஷம் சார் ரிலாக்ஸ் பண்ணுறாரு அது ஒரு கம்ஃபர்டபுள் அப்புறம் திரும்ப வந்து திரும்ப வர்றாரு ஆரம்பிச்சுட்டாரு எப்படி நம்ம ராத்திரி நிம்மதியாக திரும்பி காலையில் எழுந்திரிச்சு குறும்பு பண்ணுறோமோ அது மாதிரி ஸோ சொர்க்கம்னா தற்காலிக நிரந்தர நிரந்தரங்கன்னா தற்காலிக சாரி அந்த வார்த்தை தப்பு போயிடுச்சு சொர்க்கம்னா இந்த உலக சௌகரியம் ப்ளஸ் மற்ற உலக சௌகரியம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அது பேர் சொர்க்கம் இப்போ இப்போ சொர்க்கியம் அப்படின்னா இங்க என்ன வார்த்தை இருக்குன்னா சொர்க்கியம்னு இருக்கு சொர்க்கியம்னா எது சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்குமோ அது பேர் சொர்க்கியம் சொர்க்கியம் சொர்க்கத்தை தருவது அஸ்வர்க்கியம் முன்னாடி ஒரு ஆ போட்டார் ஆ அது சொர்க்கத்தை தராததுன்னு முறை அப்புறம் கரம் அப்படின்னா செய்வது அதனால இது பேர் கரம் கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள் முன்னாடி எழுத்து பாசலாம் எழுதிப்பாங்க கரம் தான் சம்ஸ்கிருத வார்த்தை நம்ம தமிழ்நாட்டு சொல்லி கரம் சிரம் புறம் நீட்டாடி அப்படின்னு அதில் கரம் சிரம் ரெண்டு பேர் சமஸ்கிருத வருது கரம்னா செய்வது கீர்த்தி கரம் கீர்த்தி கரம்னா கீர்த்தியை செய்வது கீர்த்தினா புகழ் வெற்றி பிளஸ் புகழ் அது கீர்த்தி வெற்றி நிறைந்த புகழ் அகீர்த்திகரம் அப்படின்னா அதை செய்யாதது கீர்த்திகரம்னா வெற்றியையும் புகழையும் செய்வது ஏற்படுத்துவது அகீர்த்திக்கரம்னா அதை செய்யாதது ஹே அர்ஜுன அர்ஜுனங்கிற வார்த்தைக்கும் ஒரு பொருள் இருக்கு நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது இந்த விளக்கத்தை சொல்லிட்டு இருந்தேன் அது பாதியில் டைவர்ட் ஆகி எங்கே போயிடுச்சு இப்போ முடிச்சிடலாம் ஒரு இடத்துல பேசுகிற ஒரு ஒரு குறிப்பிட்ட பேரை சொல்லி கூப்பிடுறாருன்னு வச்சு மதுசூதன் அவர் சொன்னார் அப்போ அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறவர் வேற எதையும் ஞாபகப்படுத்துறாருன்னு அர்த்தம் அந்த பெயர் மூலமாக அந்த பெயர் மூலமாக அவருடைய அந்த குணத்தை தட்டி எழுப்புறாரு இப்போ உதாரணமாக இப்போ அந்தளவுக்கு ப்ராக்டிஸில் இல்லைனாலும் கொஞ்சம் டைல்யூட் ஆகி வேறு மாதிரி திரிஞ்சு போயிருக்கு அதை நான் சொன்னால் உங்களுக்கு புரியும் ஒரு ஆள் டொனேஷன் வாங்க போகிறார் ஒரு இடத்துக்கு ஒரு பெரியவர்கிட்ட கோவிலுக்காக டொனேஷன் வாங்குறதுக்கு கொஞ்சம் பேர் குரூப்பாக போகிறாங்க ஐயா பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தாங்க ஏன் என்னப்பா என்னாச்சு உங்களை பற்றி தாங்க எங்கே போனாலும் சொல்கிறாங்க இருக்கிற கோயிலெல்லாம் உங்கள் பேர் தாங்க ஏன் என்னாச்சு ஏதாவது எல்லாம் நல்ல விஷயம் தாங்க எல்லாருமே சொல்கிறாங்க கோவில்னால் உங்களை பார்க்காம ஆரம்பிக்கக்கூடாது உங்கள் கையால் பத்து ரூபாயோ ஒரு ரூபாயோ பத்து பைசாவோ நீங்கள் கொடுத்து வாங்கி செய்யணும் இப்படி தாங்க எல்லாரும் சொல்கிறாங்க அதனால் உங்கள்கிட்ட ஒன்று நாங்கள் ஆரம்பிக்கும் போது முதல்ல உங்கள்கிட்ட ஒன்று அவ என்ன அப்போ அவருடைய பிரைஸை சொல்லிட்டு சொல்லும்பொழுது அவர் வேற வழியில் அவர் கொடுத்தே ஆகணும் அப்போ அதை எடுத்து கொடுத்துருந்தார் அப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய சக்தியை வந்து தட்டி எடுப்பார் அப்போ ஒரே நபர் வேறு வேறு நபர்கள் வேறு வேறு பேரில் தட்டி எழுப்பலாம் ஒரு கணவனை வந்து மனைவி ஒரு மாதிரி தட்டி எடுக்கிறாங்க ஒரு செய்வீங்க அப்பா குழந்தைங்க வந்து அப்பா நீ நீ அப்படி தானே நீ இப்படி தானேன்னு சொல்லி அவங்க ஏன்னா கூல் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த குணத்தை வந்து தட்டி எழுப்பி அந்த நன்மை அடைவதற்கு அப்படி அர்ஜுனன் சொன்னால் ரிஜுங்கிற வார்த்தையிலேருந்து ஒரு ரிஜுனா ஸ்ட்ரைட் அப்படின்னா ஸ்ட்ரைட் அர்ஜுனன்னா ரொம்ப ஸ்ட்ரைட் அவர் ரொம்ப நேராக தான் சிந்திப்பார் அவர் குறுக்கடெல்லாம் சிந்திக்க முடியாது மாற்றி சிந்திக்கிறதா அப்படியும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் வச்சா வச்சது பேசினா பேசுனது ஆமாம் எப்பயுமே அர்ஜுன் அப்படி அவரோட கிரேட் எல்லாருமே ஆசிரியப்படுவாங்க அவருடைய ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அர்ஜுனா அதனால் நீ ஆளே அர்ஜுனன் நீ எப்பவும் கரெக்டாக சிந்திக்கிறவன் சொன்னால் சொன்னது தான் செஞ்சால் செஞ்சது தான் ஆனால் இப்போ பாரு எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்போ வந்து தடுமாறி போய் நீ நிற்கிற இது உன் பேருக்கு அழகு கிடையாது அப்படின்னு அர்ஜுனன் சொல்லும்போது அது ஒரு பஞ்ச் அப்படி சொல்கிறார் அப்படி நினைவுபடுத்துகிறார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பலர்ந்து ஆரம்பித்த மாதிரி வேற ஒன்றும் கிடையாது ஒரு தடவை இது படிக்கலாம் ஸ்ரீ பகவான் உவாச்ச பகவான் उतस्त्वा कश्मलमिदं कश्मलमिदं विषमे विषमे समुपस्थितं समुपस्थितम् अनार्य अनार्य जुष्टं जुष्टम् अस्वर्ग्यम् अस्वर्ग्यम् अस्वर्ग्यम् अस्वर्ग्य அகீர்த்திகரம் अकीर्तिकरम् அர்ஜுன अर्जुन இது ஓய்வு நேரத்தில் இதெல்லாம் அப்படி படிச்சு படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டோம்னா யாருக்குமே இந்த பொருள் தெரிஞ்சிருந்ததுன்னா மனப்படம் இருந்துச்சுன்னா ஒரு நெருக்கடி இருக்கும்போது நம்ம ஒரு குழப்பம் இருக்கும்போது இது ஞாபகத்துக்கு தான் அப்படியே சால்வ் ஆகிடும் ஒரு நாலு தான் சொன்ன ஒரு தேர்வு கிளைபியம் அடுத்த பக்கம் கிளைபியம் கிளைபியம் மா ஸ்ம ஸ்ம கமக கிளைபியம் பார்த்த பார்த்த பார்த்த பார்த்த கமஃப் பார்த்த கமஃப் பார்த்த மாஸ்ம கமஃப் பார்த்த மாஸ்ம கமஃப் பார்த்த மாஸ்ம கமஃப் பார்த்த மாஸ்ம கமஃப் பார்த்த மெய்தத் नैतद्वयु நைத்தத்வயி नैतद्वयु உபபத்யதே उपपद्यते உபபத்யதே उपपद्यते க்ஷுத்ரம் शुक्रं ஹிருதய हृदय दौर्बल्यं दौर्बल्यं क्षुद्रं शुक्रं हृदय हृदय दौर्बल्यं दौर्बल्यं त्यक्त्वा त्यक्त्वा त्यक्त्वा तत्त्वा उत्तिष्ठ उत्तिष्ठ उत्तिष्ठ उत्तिष्ठ परन्तप परन्तप परन्तप परन्तप त्यक्त्वा त्यक्त्वा उत्तिष्ठ उत्तिष्ठ परन्तप परन्तप क्लैव्यं क्लैव्यं ಮೊದಲೇ மாஸ்மகமः பார்த்த आस्मकः पार्थ नैतत्त्वयि नैतद्वयि उपपद्यते नवपद्यते क्षुद्रं क्षुद्रं हृदय हृदय दौर्बल्यं दौर्बल्यं त्यक्त्वा दत्त्वा उत्तिष्ठ उत्तिष्ठ परन्तप परन्तप பார்த்த ஹே பார்த்தனே அர்ஜுனனுக்கு இன்னொரு பேரு கமகன்னா அடைதல் ஸ்மகமக அடைந்திருத்தல் மாஸ்ம கமக அடைந்து விடாதே கமன கமன்னா அடைதல் அதனால் கமனம்லாம் சொல்லுவாங்க சில நேரம் பஞ்சாயத்தில் பேசும்போதெல்லாம் அந்த மாதிரி வார்த்தை பிரயோகமாகும் கமனம்லாம் நல்லா இருந்துச்சா இல்லை கமாகமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆகமம்னு ஒரு வார்த்தை இருக்குது ஆகமம்னா இந்த கோயில் வந்து ஆகம முறைப்படி கட்டியிருக்காங்க ஆகமம்னா வருதல் வந்துதல் கமனம்னா செல்லுதல் சமஸ்கிருத வார்த்தை அப்போ கமகன்னா செல்லுதல் ஸ்மகமகன்னா சென்று இருத்தல் மாஸ்ம கமகன்னா சென்று சென்று சென்று இருக்க வேண்டாம் அடைய வேண்டாம் எதை அடைய வேண்டாம் கிளைபியம் கிளைபியம்னா கிளீபனுடைய தன்மை கிளைபியம் அப்படின்னு கிளீபனுடைய தன்மைக்கு பேர் குணத்துக்கு பேர் கிளைபியம் கிளீபன்னா யாருன்னா எந்த ஒரு நபர் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லையோ அந்த நபருக்கு பேர் கிளீபன் அப்படின்ட்டு பேர் தமிழில் இப்போ ஒரு வார்த்தை பண்ணியிருக்காங்க திருநங்கைன்னு சொல்கிறாங்க அரவாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இது பழைய பேர் வந்து அலின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அலிங்கிற வார்த்தை பேர் ரொம்ப கேவலமாக்கி விட்டாங்க இது எல்லா வார்த்தையுமே அப்படி தான் அவங்க சொசைட்டியில் எந்த வார்த்தையை நீங்கள் சொன்னாலும் ஒரு குறையை சுட்டி காட்டுறதுக்கு ஒரு வார்த்தையை நம்ம கொண்டு வரோம் அந்த வார்த்தை வந்து கொஞ்ச நாள் கழிச்சு கெட்ட வார்த்தை மாறிடும் நமக்கு மாற்று வார்த்தை கொடுக்கறதும் கொஞ்ச நாள் கழிச்சு கெட்ட வார்த்தைக்கு மாறி வழி தெரியாது ஏன்னா அதை அதை அப்ளை பண்ணி அதை பயன்படுத்த பயன்படுத்த அப்புறம் அது இது சொல்ல குறை சொல்கிற வார்த்தை அதெல்லாம் சொல்லாத அப்படின்னாரு ஸோ இது எல்லா வார்த்தையுமே இப்போ தான் இந்த புரிஞ்சு நிதியில் தான் நம்ம நாட்டில் என்னென்னா பல பெயர்கள் எல்லாம் பல வார்த்தைகள் எல்லாம் கெட்ட வார்த்தைன்னு மாறி இப்போ என்னென்னா ஒரு ஜா மீதி பேருடைய ஜாதி பேரை சொன்னால் தப்பு இல்லை ஆனால் இவங்களுடைய ஜாதி பேரை சொன்னால் தப்பு இல்லை ஏன்னா அந்த வார்த்தை வந்து கீழான வார்த்தை இதுலேயே புரிஞ்சு போயிடுச்சு யார் தப்புன்னு சொல்கிறானோ அவன் தான் கீழாக அவங்களை நினைச்சிட்டு இருக்கான் நீ இன்னும் அப்படி நினைக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை இதுல என்ன எனக்கு ஒரு வார்த்தைன்னா பிரச்சனை முடிஞ்சு போயிடுச்சு ஒரு வார்த்தை எதையே சொல்லுது அப்புறம் மீதி வார்த்தையெல்லாம் சொல்லலாமா அப்படி பார்த்தா ஐயர்னு சொல்லக்கூடாது பிராமணர்னு சொல்லக்கூடாது அப்போ அவர் மட்டும் ஜாதி சொல்லக்கூடாது இவர் மீதி பேர்லாம் சொல்லாங்கன்னு சொல்லும்போது ஏன் சொல்லக்கூடாதுன்னா இல்லை இல்லை அவங்க அது வந்து அவங்களை வந்து அவமானப்படுத்தும் அப்படின்னு சொல்லும்போதே அவனை பிரித்து பார்க்குறேன் அதுவும் அவனை கீழானவனா வேற பாருங்க பிரிச்சு பார்த்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி இவர் வந்து பியூனு இவரு கிளர்க்குங்கிற மாதிரி பிரிச்சு பார்க்குறது அதை கீழே பார்க்கறது தான் தப்பு அதனால இதெல்லாம் வந்து இதில் பெரிய அறிவாளி கிடையாது அந்த வார்த்தையில சொல்லக்கூடாது ஒரு பியூனை பியூனு சொன்னால் கேவலம் அது இவ்வளோ வந்து கிடையாது அதெல்லாம் மனப்பான்மை தான் நான் பியூனா இருக்கேன் அப்பா பியூன் கொஞ்சம் வான்னு சொல்றாரு இதுல எந்த கேவலம் கிடையாது அது என்னன்னா நான் வந்து தொழிலை கேவலமாக பார்க்குறேன்னு அர்த்தம் எல்லா தொழிலும் இப்போ நான் என்னை வந்து அப்பா கொஞ்சம் சாக்கடை இங்கே கொஞ்சம் அள்ளி போடுன்னு சொன்னால் என்ன தப்பு இருக்குது தொழில் அது ஒன்றும் பிரச்சனை ஸோ அப்படி இந்த இடத்துல வந்து சொன்னால் வந்து ஒரு பெண்ணும் கிடையாதுங்கிற ஒரு அப்புறம் அவருடைய இயல்பை அடையாதுன்னு இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஆர்குமெண்ட் வருது வரலாம் இது எதுக்கு கிருஷ்ணர் வந்து தேவையில்லாமல் அவங்களெல்லாம் கீழே பேசுகிறாரு கீழெல்லாம் பேசுறது இது எதுக்கு தன்மை பேர் தன்மைக்கு பேர் அது அந்த தன்மை தன்மைக்கு தான் பேர் அந்த தன்மையினுடைய செய்யவும் அந்த இடத்துல செய்யவும் வந்துட்டு செய்யாமையும் குழம்புறதுனால ரெண்டு விதமாக இருந்து இந்த இடத்துல ஏன் கொண்டு வர்றாங்கன்னா பலன் தர முடியாது இப்போ பலன் தர முடியாதுன்னா ஒரு ஆணால வந்து என்ன ஒரு பலனை தர முடியுது தனக்கு அடுத்த குழந்தையை பெண் மூலமா உண்டு பண்ண முடியும் ஒரு பெண்ணால வந்து ஒரு ஆணின் துணையினுடைய சகாயத்தால் உதவியால் அடுத்த தலைமுறையை உண்டு பண்ண முடியும் அந்த கெப்பாசிட்டி ஒரு ஆண் பெருக்கு ஒரு பெண்கிட்ட ஆனா தனியா உண்டு பண்ண முடியாது ஒரு ஆணோ பெண்ணோ அந்த விதத்துல பார்த்தா ஒருத்தர் ஒருத்தர் இயலாதவர்கள் தான் ஆனா ஒரு சகாயத்தோட நிச்சயமா ஒரு பலனை கொடுக்க முடியுது ஆனா யார் ஒருத்தர் அழியோ ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைங்கிறாரோ அவர் வந்து இன்னொருத்தருடைய துணையோட தானும் குழந்தை பெற்றுக்க முடியாது அல்லது தான் வந்து இன்னொருத்தருக்கும் குழந்தையை பிறப்பிக்கவும் முடியாது ரெண்டு வகையிலும் அவர் இயலாதவராக இருக்கிறார் அதான் ஒரு ஆண்கிறவர் இயலாதவர் என்ன தன்னால் குழந்தையை கொடுக்க முடியாது ஒரு பெண் இல்லாமல் பெண்ணுங்கிறவங்களும் இயலாதவர் தான் இன்னொரு ஆணுடைய துணை இல்லாமல் குழந்தையை கொடுக்க முடியறதில்லை ஆனால் ஒரு துணை இருந்தால் கொடுக்க முடியுதுங்கிறது தான் பவர் அந்த அளவுக்கு பெரிய சரி ஓகே ஆனா இவரோட நிலைமை என்னன்னா இவர் ரெண்டுத்துல எந்த கேட்டகரியிலையும் இப்ப தன் தன்னாலையும் கொடுக்க முடியல இன்னொரு துணையோடையும் கொடுக்க முடியல அப்படி அதில் அந்த தந்தைக்கு பேர் தான் கிளைபியம் அப்படின்னா பலன் தர முடியாத அவ்வளவுதான் பொருள் வேற ஒன்றும் கிடையாது அவ இருந்தும் உனக்கு இப்ப பலன் தர முடியாம இருக்கே இவ்வளவெல்லாம் கத்துக்கிட்டேயே இப்ப நீ பேசுற பேச்சு வந்து உனக்கும் பிரயோஜனம் கிடையாது அடுத்தவங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது இது சும்மா வீண் பேச்சு நீ பேசுற பேச்சு வந்து இந்த உலகத்தால உனக்கும் பிரயோஜனம் இவ்வளவு நாள் இந்த உலகத்துல நீ வாழ்த்து இவ்வளவு நாள் உனக்கு சோறு போட்டு இவ்வளவு நாள் உனக்கு பாடம் நடத்தி இவ்வளவு நாள் உனக்கு பெட்டு விரிச்சு தலையில வச்சு தண்ணி பிடிச்சி கொடுத்து விசிறி மட்டையால விசிறி விட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை சரி நீ இருந்தாவது வேற யாருக்காவது உலகத்துல பிரயோஜனம் ஆகுமான்னா அதுவும் கிடையாது இதுதான் கிளீவன் ரெண்டு பிரயோஜனமும் இல்லை இது வந்து முழுக்க முழுக்க மீன் பேச்சு பேசுறாங்க நீ ஆகிட்ட அப்படின்னு அந்த கிளைப்பியம் மாஸ்மெண்ட் இப்படி ஒரு நிலைமை அடையக்கூடாது ஒருத்த வந்து என்னாலேயும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை சார் வருத்தப்படுறேன் சரி அடுத்தவங்களாலேயாவது உனக்கு பிரயோஜனம் இருக்கா அப்படின்னா என்ன சார் உனக்கு செஞ்சால் அவங்க சந்தோஷமா இருக்கும் அப்பா இவனுக்கு செய்யலாம்ப்பா அப்படின்னு உனக்கு செஞ்சதையா மற்றவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னா நீ இருந்ததே வேஸ்ட் உன்னால மற்றவங்களுக்கு பிரயோஜனம் இருந்தால் கொஞ்சம் பரவாயில்ல சரி பரவாயில்ல அடுத்தவங்களாலேயே உனக்கு பிரயோஜனம் இருந்தா பிரயோஜனம் இல்லைன்னா அவங்க சந்தோஷப்படணும் உனக்கு செஞ்சது அவங்க சந்தோஷப்படுறோம் அப்படி நிலைமை இருக்கா இல்லை சார் இப்படி ஒரு நிலைமையை நீ அடையாதே அப்படின்னு ஒரே போடப்பட்டார் இது எதாவது அர்ஜுனனுக்கு சரியா இருக்கு தூக்கம் போயிருக்கோம் என்ன நைத்தத்து ஏத்தத்து இது வல்லன்னா இல்லை ஏத்தத்துன்னா இது ந ஏத்தத்தை ரெண்டு சேரும்போது புணர்ச்சி விதியில் நைத்தத்துன்னு ஆயிடும் நைத்தத்து அப்புறம் துவையி இதெல்லாம் என்னென்னா வார்த்தைகள் ஒளிஞ்சு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும் அதை வந்து புணர்ச்சி விதியில் சேர்த்து சேர்த்துச்சுக்கோங்க இப்போ வந்து தமிழில் என்னென்னா நிறைய சிலைகள் ஆமாம் இப்போ தமிழ்லேயும் அந்த காலத்தில் வந்து ரெண்டு வார்த்தையை சேர்க்க முடியும்னா சேர்த்து தான் எழுதியும் நிறைய சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பிரித்து எழுதக்கூடாது இப்போ உதாரணமாக பார்த்தா இப்போ இந்த இந்த இதில் வந்து முதல் பாடலை பார்ப்போங்க அர்ஜுனா பொருள் இருக்கு அர்ஜுனா அழியின் தன்மையே அடையாது இப்படி இருக்கு இல்லைங்களா அர்ஜுனா போட்டு அழியின் இந்த ரெண்டு கிடையாது இடைவெளி இருக்கு இல்லைங்களா ஆக்சுவலா தமிழ் விதிப்படி அந்த கேப் கொடுக்கூடாது அர்ஜுனா அழியின் தன்மையே அப்படிதான் எழுதும் அந்த ரெண்டு சேர்த்து விட்டுருங்க சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது ஏன் பிரிச்சு வைக்கிறாங்கன்னா சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா சேர்த்து விட்டுரு இதுதான் நம்ம இலக்கணம் கூட அப்படி பேசுது சேர்ந்து இருக்க வாய்ப்பு இருந்தால் சேர்ந்து அதுதான் பெட்டர் ஆனால் இன்னைக்கு தமிழ் என்ன ஆயிடுச்சு இது பேர் செந்தமிழ் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா பிரிச்சு வைக்கணும் அர்ஜுனா அழியின் தன்மையை அடையாது அங்கு தன்மையை அடையாதுன்னு எழுதக்கூடாது தன்மையை அடையாதே இல்லையா ஒரு உணர்ச்சி விதிப்படி அப்புறம் அடையாதே உனக்குன்னு இருக்கு பிரிச்சு வச்சிருக்காங்க அடையாதே உனக்குன்னு மாறினாங்க அப்புறம் உனக்கு இதுன்னு இருக்குங்களா இது என்னன்னா உனக்கு இதுன்னு மாறணும் இப்ப இவ்வளவு சேர்ந்து ஒரு ஒரு வார்த்தை மாதிரி தெரியும் கூட்டா அரிஜுனா அலியின் தன் அலியின் தன்மையைன்னு அது மாறும் அலியின் தன்மையை அடையாதே உனக்கு இது இது வரைக்கும் ஒரு ஒரு சார் ஒரு யூனிட்டாக இருக்கும் பழைய தமிழ் புத்தகத்தை எடுத்தால் நம்மளாம் பிச்சு போய் என்ன என்ன மொழியும் தெரியாது இந்த மாதிரி தான் இப்போ இந்த சமஸ்கிருத வார்த்தை இருக்குது அதுக்காக சொல்கிறேன் சமஸ்கிருதத்துலேருந்து அந்த ரூல் அவங்க விட்டு முடியல அந்த ரூல் அப்படி இருக்கு ரெண்டு வார்த்தை சேர்க்க முடியுதா சேஷன் அப்புறம் படிக்கும்போது பிரித்து படி கற்றுக்கோ அந்த பெயரை எடுத்துக்கோ அப்படிங்கிறது இலக்கணம் அப்படி இதை பிரித்தா நம்ம ஏத்தத்து துவயி உபபத்தியத்தே நாலு வார்த்தை அதுக்குள்ள ஒழிஞ்சிட்டு அப்ப ந ஏத்தத்து இது அல்ல தொயி அப்படின்னா உனக்கு உப்பப்பத்தியமே உப்பபத்தியத்தை பொருந்துகிறது ஃபிட்ஸ் வித் அப்படின்னா உப்பப்பத்தியத்தை பொருந்துகிறது தொயி உப்பப்பத்தியத்தை உனக்கு பொருந்துகிறது ஏத்தத்து தொயி உப்பபத்தியத்தை இது உனக்கு பொருந்துகிறது ந ஏத்தத்து துயி உபபத்தியத்தை இது உனக்கு பொருளவில்லை நாவத்துக்கு இல்லைங்கிறது முன்னாடி இருந்தா சம்ஸ்கிருதத்தில் இருந்தோம் ஸோ அது இது உனக்கு பொருந்துவதில்லை இதுலேருந்து தெரியுது உனக்கு பொருந்துவதில்லைங்கிறதுலேருந்து முடிஞ்சு போயிடுச்சு ஏன்னா நீ இந்த உனக்கு பொருந்துவதில்லைங்கிறதுலேருந்து பழைய எல்லாம் ஞாபகப்படுத்துறாரு நீ எப்படிப்பட்டவன் குழந்தையிலேருந்து நீ வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிறவன் நீ கரெக்டாக இருக்கிற பர்ஃபெக்ட் அர்ஜுனான்னு சொன்னாலே குழந்த கூட விரும்ப குழம்பவே மாட்டார் சார் எப்பவும் ஸ்ட்ரைக் இவர் இவர் சொன்ன சொன்னதுதான் எங்கே போனாலும் ஜெயிச்சுட்டு வந்துடுவார் தடுமாறாத ஒரு நபர் அப்படின்னு நாலு ஊராக நீ புகழ் வாங்கியிருக்கிற ஆனால் இந்த இடத்துல நீ இப்படி பேசுறது கொஞ்சம் கூட பொருத்தம் கிடையாது அப்படிங்கிறார் இது எப்படின்னா எப்படிப்பட்டதுன்னா க்ஷுத்ரம் க்ஷுத்ரம்னா ரொம்ப கீழானது அற்பமானது இழிவானது அருவறுக்கத்தக்கது அது க்ஷுத்ரம் அப்புறம் எது இந்த பேச்சை பற்றி திட்டுறாரு அவர் க்ஷுத்ரம் பேச்சு வந்து ரொம்ப க்ஷுத்ரமானது ரொம்ப கீழானது ஹிருதய தௌர்பல்யம் இல்லை இது வேற ஒன்று ஹிருதய தௌர்பல்யத்தை சொல்றாரு க்ஷுத்ரம்னு ஹிருதய தௌர்பல்யம்னா என்னன்னு பார்ப்போம் பலம்னா ஸ்ட்ரென்த் துர்பலம்னா பலம் இல்லாத நிலை துர்பலம் பல்யம்னா பலமான நிலை துர்பல்யம்னா பலம் அற்ற நிலை எது பலமற்ற நிலை ஹிருதய தௌர்பல்யம் இந்த ஹிருதயம் பலமற்ற நிலை இப்போ இவ்வளோ இவ்வளோ பேச்சு அர்ஜுனன் பேசினதெல்லாம் ஒரு வார்த்தையில என்னன்னு சொல்றாரு இது சும்மா ஹிருதய தௌர்பல்யம் அப்படின்னா ஹிருதயம் பலமற்ற நிலை இந்த இடத்துல ஹிருதயம்னா மனசுன்னு அர்த்தம் ஸோ உன்னுடைய ஹிருதயம் பலமற்று போயிருக்கு உன்னுடைய மனசு வந்து பலம் எழுந்துருச்சு என்ன பலம் சாத்திய சாதனத்தில் உறுதியாக நிற்பதற்கு உட்ட பலம் இழந்தது இவ்வளவுதானமா நீ அந்த பலத்தோட இந்த ட்ராக்ல நடந்துகிட்டு இருந்த இந்த பாதையில போயிட்டு இருந்த இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பலம் ஒண்ணு விட்டு போயிடுச்சு அது ஏன் அப்படின்னு இன்னும் சொல்லல அது நம்மளே புரிஞ்சிட்டு இருந்தா அது வேற இடத்துல சொல்றாரு சும்மா இந்த எல்லாம் பார்த்தது இவ்வளவு நாளா பார்த்த கண்ணோட்டம் வேற இவ்வளவு நாளா பார்த்தது நியாயம் இது அநியாயம் இது ஏன் பேச்சு நியாயம் அவன் பேச்சு தப்பு அப்போ நியாயம் வாழணும் அநியாயம் வாழக்கூடாது நியாயம் வாழ்ந்தா வாழுது அநியாயம் வாழ்ந்தா வாழுது எனக்கு என்ன பிரச்சனை ஏன் வேலை சரியா இருந்தா போகும் அப்படின்னு ஒரு வாழ தப்பிருக்கிறது ஆனால் தன்னுடைய வாழ்க்கையோடு அது கனெக்ட் ஆகும்போது அப்படி சொல்றதுக்கு உரிமை இல்லை உலகத்தில் இருக்கிற அநியாயத்தெல்லாம் சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது வேணா சொல்லலாம் இப்போ அமெரிக்கா வந்து ஈராக்ல செய்யறது சரியா தப்பா சார் எனக்கு தேவையில்லைப்பா நான் என் பிள்ளை முன்னாடி நல்லா பார்த்துக்கிறேன் எங்கள் அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கிறேன் இது போது எனக்கு ஆள உண்டு இது தப்பு கிடையாது ஆனா என்னுடைய சம்பந்தப்பட்ட பிள்ளை பொண்டாட்டி யாரும்னு சொல்லுங்க அமெரிக்கா ஈரான் பிரச்சனை பத்தி பேசும்போது இதெல்லாம் நமக்கு தெரியாது முடியாதுன்னு சொல்லலாம் ஆனா ஏ உங்க பொண்டாட்டி உடம்பு சரியில்லாம இருந்தாலே பரவாயில்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாது அது அவ பிரச்சனை அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல எனக்கு டியூட்டி இருக்கு அப்படின்னா அது வந்து டியூட்டி இருக்குன்னா அங்கேயும் ஒரு டியூட்டி இல்லை என் பையன் வந்து என்ன சண்டை போட்டு போயிட்டான் இனிமேல் நான் உனக்கு அப்பா இல்லை நீ உனக்கு எனக்கு அப்பா இல்லை நான் உனக்கு பையன் இல்லை கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த மாதிரி தீர்ப்பும் பண்ணியாச்சு போயாச்சு என்ன என்னுடைய குடும்பம் அவனுக்கு பிடிக்கலங்கிறான் சரி எதுக்கு பிரச்சனை சரிப்பா நீ உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கோ நான் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிறேன் நிம்மதியாக இருப்போம் பிரிச்சாச்சு இப்போ பையனுக்கு காய்ச்சல் அல்லது ஏதோ ஒன்றுன்னா நான் அதை பற்றி யோசிக்கணுமான தேவை பையன் ஒரு நல்ல பொசிஷன் போயிருக்கான் இப்போ நான் போய் அவன்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வரலாமான தேவை எதுக்கு எதுவும் வேண்டாம்னு ஆயிடுச்சு அது அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு அப்போது இப்போ சம்பந்தம் இல்லை ஆனால் சம்பந்தம் இது எல்லா கணக்கும் போட்டு சம்பந்தம் இருக்குன்னா நான் வந்து கை கழுவி நடந்துக்க முடியாது எனக்கு டியூட்டி இருக்குன்னா கை கழுவி நடந்துக்க முடியாது அப்போ அந்த இடத்துல வந்து இதாக இருக்கணும் இதாக இருக்கணும் உறுதியாக இருக்கணும் இதில் நியாயம் நடக்க வேண்டும் நியாயம் மற்றது அல்லது அநியாயம் நடக்கக்கூடாது அநியாயம்னு சொன்னாலே ரொம்ப மோசம் நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லை அநியாயம் தான் நியாயம் மற்றது எதாக இருந்தாலும் அது பேர் அநியாயம் ஸோ ஏன்னா சாதனம் இல்லை அநியாயம் சாதனம் இல்லை நியாயம் சாதனம் அப்ப நியாயத்தை ஒருவன் பிடிக்க வேண்டும் அப்ப அதனால அர்ஜுனன் நேற்று வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா இதுதான் நியாயம் இதுக்காக யுத்தம் பண்ணித்தான் தான் நான் இதுல என்ன இருக்கு எதுக்கு அநியாயத்துக்கு போய் நம்ம வந்து ஆமம் போடணும் அப்படி ஒரு அவசியம் கிடையாது நியாயத்துக்காக போராடி செத்தாலும் பிரச்சனை இல்லைப்பா எல்லா அட்வைஸையும் சொல்லி இருந்தது அதாவது இந்த பகவத்கீதையில கிருஷ்ணர் என்னெல்லாம் பேசுறாரோ இது நேற்று வரைக்கும் அர்ஜுனன் பேசிட்டு இருந்தார் இப்போ இப்போ வந்து என்னன்னா எல்லாம் மறந்து போச்சு என்னன்னா எதனால மறந்துச்சுன்னா இப்படி வந்து பார்த்தா ஏய் தேவை கொண்டு வந்து எதிர்த்து நான் பார்க்க முடியும் நம்மளை எதிர்த்து நம்ம எதிர்த்துன்னு சொல்லும் போதே என்ன என் பக்கம் நியாயம் அவன் பக்கம் அநியாயம் இது தெரிஞ்சும் அப்படின்னு இது தெரிஞ்சும் எனக்கு எதிராக அநியாயத்துக்கு சாதகமா சண்டை போட உதவி யார் நான் பார்க்கணும் தேவை கொடுக்க அவன் முன்னால எவன் அவன் நான் அப்படின்னு இவ்வளோ நேரம் வரைக்கும் அந்த விடுபட தான் பேசுறாரு யார் அது நான் பார்க்குறேன் அந்த இடத்துல வருது அந்த பாசத்தாலையும் இதாகும் ஏற்கனவே நம்ம நடத்தின வேற நிகழ்ச்சியில நடக்கும் போது இந்த குழப்பங்களை எல்லாம் வேண்டியதில்லை இந்த இடத்துல நியாயத்துக்காக தானே வந்திருக்கேன் இவ்வளவு பேர் உனக்கு போராடி இருக்காங்களே இப்ப அழியும் தன்மை அடைகிறீங்க அப்படின்னு கேட்டேன் இவர் பேசுற தோரணை இல்லை இதுல ஒண்ணு என்னதான் இவர் மிடுக்காக பேசினாலும் அந்த பேசும் பொழுதே கண்டுபிடிச்சிடலாம் இவர் மிஸ்டேக் ஆகிட்டு இருக்காரு கிருஷ்ணருக்கு அர்ஜுனன் வந்து இந்த முணுமுணுத்தான் வேலை இந்த பண்ணின பிறகு அர்ஜுனன்ட்ட இருக்கிற பிரச்சனையை அவர் பார்க்கல இந்த கிளைபியம் இந்த குழப்பம் அர்ஜுனன்ட்ட இருக்கிறத அவர் அப்பெல்லாம் பார்க்கல அர்ஜுனன் இன்னும் ஸ்திரம் ஆகல அர்ஜுனன்ட்ட ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே தெரியும் பழகிட்டு இருக்கும்போதே தெரியும் தெரியுங்கிறதுக்காக விட்டுற மாட்டாங்க அந்த பிரச்சனையிலேருந்து உடனேவும் கொண்டு வர முடியாது சரியான சந்தர்ப்பம் வராமல் ஒரு ஆள்கிட்ட இருக்கிற நீங்கள் பிரச்சனையை சொன்னால் இல்லை சார் நான் எதுக்காக செஞ்சு தெரியுங்களா ஓ அப்படியா சரி சரி பரவாயில்ல ஆமாம்மா ரைட்டு நான் தெரியும்னு சொல்லிட்டு போச்சு அப்போ சொன்னால் புரியாது எடுத்துக்க மாட்டேன் அர்ஜுனரோட கூட இருந்த ஒரு கிருஷ்ணன் எல்லா இடத்துலையும் கூட இருந்திருந்து பார்க்குறாரு அப்பெல்லாம் கிருஷ்ணருக்கு தெரியும் ஏன்னா ஞானம் இல்லைன்னா எங்கேயோ மிஸ்டேக் இருக்கும் ஒருத்தர் ஒருத்தருக்கு அதனால தான் இந்த ஞானி ஆகல ஏன்னா உபதேசம் தான் முடிஞ்சிருக்கு தேவையான ஞானியாருக்கு தேவையான எல்லா உபதேசமும் முடிஞ்சிருச்சு ஒருத்தர் ஜீரணம் ஆகலைன்னு அர்த்தம் எங்கேயோ அவருடைய பர்சனாலிட்டியில் எங்கேயோ செட்டில் பண்ணிக்கிற விதத்தில் ஒரு மிஸ்டேக் இருக்கு செட்டில் பண்ணிக்கணும் அப்போ அஞ்சு இப்போ இந்த இவர் வந்து ஆல்ரெடி வந்து இந்த போருக்கே வராமல் சரி அப்படின்னு விட்டிருந்தாலுமே இவருடைய இதில் சரி அவர் தான் ஆசைப்படுறாருல்ல அப்படின்னு விட்டுருந்தாலும் இவருடைய பயிற்சி வந்து முழுமையடைஞ்ச மாதிரி இருந்திருக்கும் ஏற்கனவே வந்து இப்போ தோல்வியிடாம விட்டுருந்தாமா ஆமா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னும் விட்டுருக்கலாம் அது அது வேற இது வேற போரிட்டுறதுன்னு முடிவு பண்றதா போரிடாமல் இருக்கிறதுன்னு முடிவு பண்றதாங்கிறது மேட்ரு கிடையாது என்ன முடிவு பண்ணாலும் ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய மிஸ்டேக் தொடர்ந்துகிட்டே இருக்கும் அது அந்த இடத்துல பிரதிபலிக்கும் போரிடாமல் இருந்திருந்தா கூட இந்த மிஸ்டேக் போரிடாத வாழ்க்கையில் வெளிப்படும் அது அங்க ஒரு தொல்லை கொண்டு வரும் எந்த முடிவு எடுத்தாலும் இந்த குணம் வந்து அந்த கரெக்ட் ஆனா அர்ஜுனர் அந்த குண குறைவை பாக்குறாரு குண குறைபாடு முதல்ல இருந்தே பாக்குறாரு ஆனா அதெல்லாம் அப்ப சொன்ன ஒத்துக்க மாட்டாங்க யாருமே அந்த அந்த பொசிஷனுக்கு அந்த பொசிஷனுக்கு வந்து அந்த இடத்துல சொர்க்கம் அப்படி அந்த பொசிஷனுக்கு இப்போ வந்து சரியா ஏன்னா அர்ஜுனன் இந்த இடத்துல அந்த கேள்வியை பிரசன்ட் கேள்வி கேள்வியில் அந்த உத்தரவு கொடுக்கும் பொழுதே கிருஷ்ணருக்கு புரியுது என்ன அது யாரு இப்போ நான் பார்க்கணும் கொண்டு போய் நிறுத்து நான் அவன் மூழ்கியெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது ஒரு கெத் இருக்குன்னு தெரியும் என்னைக்கு ஒருத்த வந்து ரொம்ப இப்படி அது என்ன கெத்தோட கொஞ்சம் ஒரு திமிர் பிடிச்சு மேல போறாங்க அப்பயே சொல்லலாம் இந்த கீழே விழ போறோம் என்னைக்கு வந்து அந்த அந்த அதாவது என்னன்னா கம்ஃபர்டபுளாக வண்டியில் ஏறணும் உட்காரு ஏறுறதும் தெரியக்கூடாது உட்காரதும் தெரியக்கூடாது உட்காரணும் அவன் வந்து பாதுகாப்பாக போகிறவன்னு சொல்லலாம் உட்காரும் போது இது எதுவும் பெரிய பைக்கா ஓடியாருன்னு உட்காரும் போதே நம்ம இவன் இங்கே போய் விட போகலாம் அப்புறமான உழுது எழுந்துச்சு வரலாம் அது தெரியுது அங்கேயே தெரியுது உட்காரும் போதே தெரியுது அப்படி இவர் சொல்றாரு அது யார் என்ன பாக்குற கொண்டு போய் நிறுத்துக்கும் போது கிருஷ்ணன் சிரிச்சு இருந்திருப்பாரு அவளை தானே தம்பி பாக்குறோம் இல்லையா அப்படின்னு தேவை கொண்டு ஒரு விஷயம் தேர்ந்த இடத்துல இருக்கிறார் கொண்டு போய் கடைசி கரெக்டாக பீட் பண்ணி முன்னாடி உன்னை பற்றி எனக்கு தெரியும் இப்போ பாரு நீ யாருன்னு உன்னை எங்கே அதே மாதிரி ட்ரௌசரில் ஒன்று போயிடுச்சு இதுதான் இதுதான் சார் இப்போலாம் இவ்வளோ நேரம் பெரிய வேர்த்து கொட்டிடுச்சு சார் எங்கள் இல்லை அப்போ அதுதான் இந்த ஹிருதய தௌர்பல்யம் ஹிருதயம் பலமற்ற நிலை ரொம்ப சென்சிட்டிவான நிலை ரொம்ப தொட்டாச்சினிங்கியாக இருக்கக்கூடிய நிலை இன்னொன்று சொல்கிறாங்க வல்னரபிள்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷில் வல்னரபிள் அப்படி இருக்கக்கூடிய நிலை இதெல்லாம் பொதுவாக நல்லவங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை இதெல்லாம் புரிஞ்சுக்கிறேன் இதில் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல ஹெல்ப் பண்ண முடியும் அதுதான் சிறப்பு இப்போ பதவியேற்ற ஒரு நபரை பற்றி கூட பத்திரிகையில் வந்து அவரை பற்றி இவ்வளோ புகழ் இருந்தாலும் ரொம்ப சென்சிட்டிவ் அது சும்மா சின்ன பிரச்சனை பார்த்தா அழுதுவாரு அப்படின்னு உண்மைதான் அது இருக்கிறதா அது வந்து ஒருத்தர் ஜெயிக்கணும் நல்லவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இருக்கு யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்த்தா இயற்கையில் இருக்கிற ஒரு அப்போ அர்ஜுனருக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்கு இப்போ தெரியுது இந்த இடத்துல மாமா சித்தப்பா தாத்தா நீங்களும் செத்து போக போறீங்களா நாளைக்கு இருக்க மாட்டீங்க இருக்க மாட்டீங்களா நினைக்கும் போதே பிடிச்சு போயிட்டாரு அப்ப எங்க எங்க இருந்து பலம் இருக்கு அப்ப சாத்திய சாதனம் நியாயம் அநியாயம் பற்றிய விவேகம் நீ நேர்மையானவன் ரிஜு அர்ஜுனாங்கிற பேர் உண்மைன்னா உனக்கு எங்க இருந்து தன்மாற்றம் வர முடியும் ஆனா எவ்வளவு நாளா கவனிச்சிட்டு இருக்கிறவரு கிருஷ்ணருக்கு தெரியும் இவர்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குன்னு ஆனா என்னைக்கும் சொல்ல முடியாத நிலைமை இருந்தது இன்னைக்கு கரெக்டா கையங்களும் மாட்டி இருக்காரு சொல்லிடுவோம் நீ வா நீ இன்னைக்கு மாட்டேன் இன்னைக்கு நான் உன்னை முடிக்காம விட மாட்டேன் அப்படின்ட்டு அவர் பிடிச்சிட்டார் பிடிச்சிட்டு இதை விளக்குறார் சுத்திரம் ஹிருதய தௌர்பல்யம் இது ரொம்ப கீழ் ரொம்ப ரொம்ப கீழானது இன்னைக்கு உனக்கு வந்திருக்கிற ஹிருதய பலகீனம் மனப்பலகீனம்ங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய அழுக்கு இது வந்து உனக்கு தகுதி இல்லாதது அப்படின்னு ரொம்பவே திட்டுறாரு இதனை தியக்துவா தியக்துவன்னா விட்டு விட்டு இந்த வார்த்தை எங்கேருந்து வருதுன்னா தியஜ் அப்படிங்கிற மூளை சொல்லி தியஜ்னா விடுதல் அப்படி இந்த தியஜுங்கிறது இஜ்ஜு இக்குன்னு ஆகும் விளக்கண இலக்கண விதிப்படி ஆங்கில விகுதி சேரும் பொழுது அப்போ தியகு ஆ தியக ஆங்கிறது தியாக அப்படின்னு இதுல இருந்தா நம்ம தியாகம் பண்ணினார் அப்படின்னு சொல்றோம் தியாகம் செய் அப்படின்னு தியாகம்னா விட்டு கொடுத்தல் அர்த்தம் விடுதல் விட்டு கொடுத்தல் சின்னதா இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் உயிரை விட்டதான் தான் தியாகம்னு அர்த்தம் பத்து ரூபா பணம் கொடுக்குறீங்க தமிழ்ல நிறைய வார்த்தைகள் சமஸ்கிருதத்தை பேஸ் பண்ணி தியாகம் விடுதல் விட்டு கொடுத்தல் சும்மா கவலைப்படாம விட முடியும் அதுக்கு பேர் தான் தியாகம் சும்மா பத்து ரூபா பஸ்ஸுக்கு டிக்கெட்டு காசு குறையுது சார்னு பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறாரு மூணு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மாட்டிக்கிட்டாரு சரி வச்சுக்கிங்க அப்படின்னு கொடுத்தாச்சு கொடுத்தாச்சுன்னா மறக்கணும் மறந்திருந்தா தான் தியாகம் நடந்திருக்கு நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் அவருக்கு உதவி செஞ்சிருக்கேன் பத்திரமா போயிருப்பாரு நான் எப்படிதான் நான் ஒரு நல்லவன் நான் எப்பயும் கொடுத்து கொடுத்த சிறந்த கருங்கள் இது போல எவ்வளவு பேர் கொடுத்தேன் இன்னும் கொடுக்கல ஏன்னா கொடுத்தங்கிறத சுமந்துக்கிட்டு இருக்கான் ஸோ கொடுக்கணும் கொடுத்தங்கிறதையும் கொடுத்துடணும் அப்பதான் அது தியாகம் அது ஒட்ட தொடச்சி கட்டுறதுன்னு சொல்றாங்க ஒட்ட தொடச்சி அப்படி செய்ய முடிஞ்ச தியாகம் அதான் தியாகம் செய்து அப்படின்னு அர்த்தம் தியக்துவா அப்படின்னா அப்படி தியாகத்தை செய்து அப்படின்னு இது வந்து இது என்ன எச்சம் வினையச்சம் அப்படின்னு சொல்றாங்க தியாகம் செய் தியாகம் செய்து அந்த துவா அப்படிங்கிறது அப்படி தியாகம் செய்து அப்படின்னா இது இந்த இழிவான உள்ள தளர்ச்சியை இந்த க்ஷுத்திரமான கீழான ஹிருதய தௌர்பல்யம் ஹிருதய துர்பலத்தை பலகீனத்தை தேக்துவா சுத்தமா தூக்கி எறிந்து விட்டு துடைத்து எறிந்து விட்டு தூக்கி எறிஞ்சதும் பத்தாது நான் தூக்கி எறிஞ்சவங்கிற நினப்பும் நம்மளை விட்டு பார்த்தோம் அதுக்கான அடையாளமே முடியாது அப்படி தூக்கி எறிந்து விட்டு உத்திஷ்ட எழுந்துரு சரி நானே பலகீனமானவன் அப்புறம் என்னால் எனக்கு பலகீனம் இருக்குன்னா என்னால் எப்படி தூக்கி எறிய முடியும் அப்புறம் தூக்கி எனக்கு இருந்ததுங்கிற நினப்ப கூட தூக்கி எறியும் அது எப்படி சார் முடியும் அப்படின்னா என்ன பண்றது அதுதான் இவ்வளவு நாளா உனக்கு போதனை நடந்திருக்கு இவ்வளவு நாளா நீ அதெல்லாம் கடைபிடிச்சிட்டு இருந்திருக்க அதை நினைவுக்கு கொண்டு அது தேவையான சாதனமும் உனக்கு கொடுக்கப்பட்டு அதை தான் வச்சுக்கிட்டு இவ்வளோ நாளாக இன்னைக்கு என்ன மாமாவை பார்த்தா ஒரு பேச்சு சித்தப்பாவை பார்த்தா ஒரு பேச்சு மச்சானை பார்த்தா ஒரு பேச்சு அவரை பார்த்தா ஒரு பேச்சு தாத்தாவை பார்த்தா ஒரு பேச்சு செவரை பார்த்தா ஒரு பேச்சு என்ன எவ்வளவு நாளா என்ன ஞானத்தின் நிழலில் நீ வாழ்ந்தாயோ உறுதியாக இருந்தாயோ அதே ஞானத்தின் நிழலில் இருந்ததோ இதெல்லாம் தூக்கி இந்த தளர்ச்சிங்கிற சுவடே இல்லாமல் தூக்கி நில் தைரியமா நில் அப்படிங்கிறார் அப்போ இவரு தெக்வா உத்திஷ்ட அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா உன்னால தூக்கி எறிய முடியும் முடியறவன்ட்ட தான் ஒருத்தர் சொல்ல முடியும் இப்ப அர்ஜுனனுக்கு இது முடியாது இந்த மாதிரி முடியக்கூடிய தன்மை ஏற்கனவே இல்லை அப்படின்னா தெக்துவா உத்திஷ்டன்னு இவர் சொல்ல மாட்டாரு அப்படியா நான் சொல்றதை கொஞ்சம் கேளு இது வரைக்கும் ஒட்டையில நான் சொல்ல போறேன் கேளுன்னு சொல்லியிருப்பாங்க ஏற்கனவே இருக்கு நீ தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்ந்துருக்கிற இப்ப வந்து உன்ட்ட பிரச்சனை வந்து நீ தூக்கி எறின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் தூக்கி எறியதுக்கு தேவையான ஞானம் சாதனங்கள் உங்ககிட்ட இருக்கு அதை எடுத்து அப்ளை பண்ணுன்னு அர்த்தம் நீ அப்படி அப்ளை செய்து ஈடுபடுத்தி தூக்கி எறிந்து விட்டு உத்திஷ்ட அப்படின்னா எழுந்தது ஹே பரந்தப்ப பரந்தப்பன்னா பரான் தப்பத்தி இந்தி பரந்தப்ப அப்படின்னா பரான்னா நமக்கு தகுதி இல்லாதவைகளை எல்லாம் நம்மை அழிக்கக்கூடியவைகள் எல்லாம் அழிப்பவன் அவன் திரு பரந்தவர் நம்மை எது அழிக்குதோ அதை அழிக்கக்கூடியவன் அப்படின்னா இந்த மோட்ச மார்க்கத்தில் என்னுடைய பாதையிலிருந்து விளக்கக்கூடியதை எல்லாம் விளக்குறவன் அதே போல எதிரிகளையும் அழிக்கக்கூடியவன் எதிரிகளை வாட்டுபவன்ன்றது நமக்குள்ள இருக்கிற அந்த நம்ம உள்ளேயும் சரி வெளியிலும் சரி நம்மை இந்த சாதன சாத்தியத்திலிருந்து விளக்குபவைகள் அழிப்பவைகள் எதுவா இருந்தாலும் அதை அழிப்பதுல நம்ம தலைவனாகும் திறமசாலியாகும் அப்படி திறமசாலிக்கு பேரு பரந்தப்பன் அப்படின்னு ஏற்கனவே இப்படி பரந்தப்பன் இந்த மாதிரி வரக்கூடிய கிறுக்குத்தனமான எல்லாம் மீதி பேர் மாட்டிட்டு முடிப்பாங்க நீ ஈஸியா தூக்கி எழுதிட்டு வருவேன் நாங்க பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கோம் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கோம் எப்படி இவனுக்கு மட்டும் இது முடியுது இது தகுதி இல்லாதது ஆனா என்னால விட முடியலையே சார் என்ன பண்றது எனக்கு தெரியல இப்படி நீ என்னைக்குமே முணுமுணுத்தது இல்லை இது உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னால் உடனே தூக்கி எறிஞ்சிருவேன் உங்களுக்கு கஷ்டமே இல்லாமல் நீ தூக்கி எறிஞ்சு பார்த்துருப்பேன் எல்லாரும் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஒரு குழந்தைக்கு இது தெரியும் அதே போல ஒரு தகுதி இல்லாதவன் உனக்கு சம்மந்தப்பட்டா அவன் இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா நீ உடனே அழிச்சு முடிச்சிருவேன் அவன்கிட்ட போய் தோத்து போனதும் கிடையாது நீ அவனுக்கு பரவாயில்ல இருந்துட்டு போறான்னு சொன்னது கிடையாது உடனே அவன் இல்லாம பண்ணிடுவான் அவனே அது கருத்தா இருந்தாலும் சரி நபரா இருந்தாலும் சரி கொள்கையா இருந்தாலும் சரி ஒரு நிலைமையா இருந்தாலும் சரி தகுதி இல்லாதது உங்ககிட்ட சந்த சம்பந்தத்தில் வருதுன்னா நீ உடனே அழிச்சு தான் நாங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ என்னாச்சு நீ முழுமுக ஆரம்பிச்சிட்டேன் அப்போ ஏன் பரத்தப்ப அந்த பேர் அதுதான் கரெக்டாக பயன்படுத்துறாங்க பாரு அந்த இடத்துல அந்த வார்த்தையை வைக்கிறாருன்னா இவர் அது மூலமா வேற எதையும் அப்போ நீ பறந்த அதனால உனக்கு பேர் வேற பறந்த பெரிய பேர் పేరు పెద్ద పేరు నీరు లేదని తెలుగు வாய்க்கு தர்ம பிரபு நீங்க இருந்தாலும் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா எல்லாம் நடக்கும் அப்படின்னு செல்ல போயிட்டு வாங்க சில்லறை பெரிய படமா இருக்கும் பெரிய படம் இல்ல இப்ப ஏதோ ஒரு ஐடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொன்னாங்களே அப்படியா படமா என்கிட்ட படமே இல்லை நான் பார்த்ததே இல்லை இல்ல அவர் வெளியே போயிருக்காரு ஓனர் இல்ல ஆமா ஓனர் இல்லன்னு அவரே ஸோ படத்தை எக்தோ இஷ்ட இது மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அதனால இதெல்லாம் கிருஷ்ணன் அர்ஜுனனை திட்ட வார்த்தை படப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு பொறுத்தர வாழ்க்கை இதெல்லாம் இது நம்மளை நாமளே திட்டிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் தேவை தான் அப்போ இந்த ஒரு இதுக்குள்ளேயே எல்லாமே அடங்கிடுச்சுன்னு சொன்ன வார்த்தைக்கு இதுதான் இது எப்படி இருந்தாலும் இனி திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி போட்டு நம்ம பாத்துக்க வேண்டியதுதான் நீங்க இனி புரிய வச்சுட்டே இருப்பீங்க கல்வி எங்கேயாவது பழம் தர முடியாம தெரிந்து தர முடியாம போச்சுன்னா சொன்னா போதும் எடுத்து அடிச்சு கண்டிப்பா ஒரு சில ப்ரீ லெவல்ல முடிச்சிருந்தா தான் இது புரியும் அர்த்தங்கள் புரியும் சொல்லுங்க வாட்டுபவனே அப்படின்னா நம்ம ரெண்டெல்லாம் வந்து போர் விட்டுருக்காங்க வேறு இருக்கு வெயிலில் ஓட்டுவோம் அடுத்து சொல்ற மாதிரி இருக்கும் பட் அது அது இல்லை இது அல்ல இவைகள்னா <laughs> நமக்குள்ள தோணக்கூடிய ஏற்கனவே எப்பவுமே வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் நம்மளை வாட்டுறது எல்லாமே எதிரி தான் அந்த எதிரிகளையுமே நீ வந்து வாட்டக்கூடிய அளவுக்கு நீ பக்குவப்பட்டவனா எதையுமே எந்த சூழ்நிலையிலும் கையாளக்கூடிய இருக்கும் இருக்கும்போது நீ எப்படி இதை அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டும் போது நீங்க சொன்ன மாதிரி அங்கேயே முடிஞ்சிருச்சு அப்போ அவனுக்கு புரியலங்கும் போது நீ இந்த புக்கு புக்கும் சொல்ல போறாரு நிறைய பேர் இதோட விளக்கங்கள் படிச்சு தான் சொல்றாங்களோ எதிரிலே ஓட்டுவோம் எதிரிலே கண்டா அஞ்சான் அஞ்சன் நீ அதை அடிச்சு துரத்திடுவியே அப்படிங்கிற மாதிரி எதிரிலேயே ஊக்கம் கொடுக்குறாரு உற்சாகம் கொடுக்குறாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு பேசும்போது என்ன ஆகும் உங்களுக்கு பழைய விஷயங்கள் ஆகும் ஒரு போர் இருக்குது இப்போ எதிரிகள் இருக்கிறாங்க அடிச்சா ஓடிடுவாங்க நிறைய சினிமாவில் காமிச்சாங்க இவர் அதையும் சொல்லிட்டு இருக்காரு இது என்னன்னா மேக்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு ரெண்டு ரெண்டு நாலுன்னு வாதியார் சொல்லி கொடுத்துட்டாங்க இதை வந்து ரெண்டு கேமரா ரெண்டு கேமராவுன்னா எத்தனை கேமரான்னா ரெண்டு கேமரா கேமராவுக்கு அதுவா கண்ணாடிக்கும் அதுவா பாட்டிலுக்கும் அதுவான்னு யோசனை பண்ணும்போது அப்போ இன்னும் நீ பக்குவப்படல இது எல்லா இடத்துலையும் பொருந்தும் அப்படிங்கிற இடத்துக்குள்ள இது ஆக்சுவலாக இந்த சுலோகம்லாம் இது பகவத்கீதையினுடைய பிகினிங்ல இருக்கு நம்ம எங்க போய் பொதுமக்களுக்கு நடத்துறது இது பொதுமக்களுக்கு நடத்தினா என்ன ஆகும் சும்மா சாதாரணமாக மேலோட்டமா அப்படி இல்லை கொடுத்துருக்க அர்த்தங்கள் அர்ஜுனா அழியின் தன்மையை அடையாது உனக்கு இது பொருத்தமானதானது இது நம்ம மனசுல இழிந்த ஒரு வார்த்தை புரிஞ்சுக்கிறது நேரடியா நேரடியாக படித்தா புரிஞ்சு நேரடியாக புரிஞ்சுக்க முடியாது கன்ஃபார்மாக நீங்கள் இதை வந்து விளக்கலன்னு சொன்னால் அதை அதுக்கு ஒன்றுமே பொதுவாக படிச்சு போயிடுவாங்க ஓ அப்படின்னா நான் இது இந்த ஒரு இடத்துலயே நீங்க வந்து சகல பேஸ் மட்டத்தையும் போட்டுட்டீங்க இனி எது சொன்னாலுமே வந்து இதுக்குள்ளேயே நம்மளுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கும் நீங்க அந்த நேற்று சொன்ன விஷயம் இந்த ஒரு இடத்துக்குள்ளதான் கஷ்டம் புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே ஈஸி அப்படின்னது அந்த வார்த்தையினுடைய வேல்யூ எதுவும் சொல்ல முடியும் அதான் இந்த அழிவின் தன்மையை அடையாதுங்கிறது வேலை வேலை ஒவ்வொரு இடத்துலையுமே அந்தந்த காலகட்டத்துக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு புரிஞ்சுக்குவாங்க ஸோ அந்த இதுக்கு முன்னால் அழிங்கிற வார்த்தை வந்து எவ்வளோ புனிதமான வார்த்தை எல்லா இடத்துலையும் போட்டிருப்பாங்க எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் பட் காலப்போக்கில் இந்த அலி அப்படிங்கிறது வந்து ஒரு பேசக்கூடாத கெட்ட வார்த்தையாக மாறும்போது இந்த காலகட்டத்தில் படித்தான்னா இன்னும் சொல்ல விட்டுவிடாது அவனுடைய அர்ஜுனன் மேல இருக்கக்கூடிய விஷயங்களும் இந்த மகாபாரதத்தில் போய் பகவத்கீதை விஷயங்களும் கிருஷ்ணன் மேல இருக்கக்கூடிய அபிப்பிராயமும் மாறுவதற்கான வழிகள் நிறைய இருக்கு அதான் இந்த வார்த்தைகள் எல்லாம் கெட்ட வார்த்தைன்னு இவனுக்கு சொல்லி வச்சிருக்கிறதும் ஒருத்தனுடைய மூளைக்கு எது போய் எஃபெக்டாக அமையுமோ அதை எடுறா அப்படின்னு ட்விஸ்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னு அதனால தான் அது கெட்ட வார்த்தைன்னு சொல்லி ஏன்னா நல்லதை செய்ய பயக்கக்கூடியது எந்தெந்த வார்த்தைகளோ அது எல்லாமே சென்சார் பண்ணுறதுக்கு ஒரு வார்த்தையை நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல விஷயங்களோட தொடர்பு கொள்ளும்போது அந்த வார்த்தைக்கு அடிப்படாமல் அந்த வார்த்தை வந்து கெட்டு போகாமல் இருக்கிற மாதிரி பயன்படுத்த பழகிருக்கணும் அதுதான் நம்ம தமிழ் ஆசிரியர்களும் பாடத்துக்கு நடத்துறதும் சொல்லி கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் இடத்துல உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த பேசுகிற பேருக்கு லா லா லா இந்த மூணு எப்படி உச்சரிக்கும் கூட தெரியாது தெரியாது அந்த நாக்கு எங்கெங்க வச்சா என்னென்ன ஒளி வரும்னு சொல்றேன் அதையே கஷ்டப்படணும் அப்படி அப்படியே லான்னு சொல்லணும் ஏன் லான்னு சொல்லணும் ஏன் லா அதையே சொல்லணும் போயிடும் இதுக்கு மூணு இடத்துல வச்சு கஷ்டப்பட்டு தேவையை நாக்குள்ள மடக்கிறது அது அது ரொம்ப பின்னாடி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது பெரிய விஷயம் உடம்பு சம்பந்தப்பட்ட இந்த சாதனம் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கிறத நம்ம நாட்டில் நீ இப்படி எக்ஸசைஸ் பண்ணு அப்படின்னா காலகட்டத்தில் எழுந்திரிச்சு உட்காந்துருக்கு இப்படி தான் நான் அன்றைக்கி உடம்பு நல்லா பார்க்கணுங்க நீ கையை முடியா முடிஞ்சு போச்சு கையில் அதாவது பெரியவங்களை பார்த்து இப்போ தகவல் சொன்னாங்க அண்ணோட பார்த்து சொன்னாங்க அப்போ நீ வந்து சயின்டிஃபிக்காக சொன்னால் அவனுக்கு புரிஞ்சிக்க முடியாது ரெண்டாவது அது தேவையில்லை இருக்காங்க கடவுளை பார்த்தால் கையெழுத்து தலைக்கு மேலே வச்சுக்க முடியும்னா எல்லாத்துக்கும் மேலான இருக்கானு சொல்லுவாங்க பெரியவர்களை பார்த்து கும்பிடும்போது நான் நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுடைய இப்படி பண்ணும்போது உங்களுடைய இதயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்படி பண்ணும்போது மேலேருந்து இருந்து ரத்தோட்டம் கரெக்டாக வந்து இது ஜாயிண்ட் இந்த இடத்துல இருக்கும் இதை போட்டு தான் வந்து உயிர் நரம்புக்கு போகக்கூடிய விஷயம் இது இதை நீ பண்ணு அப்படின்னாங்க ஆனால் இன்னைக்கு வெளியில் காசு கொடுத்து விட்டு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி செய்யாதேன்ட்டான் இது வந்து ஒரு இது ஒரு எஜுகேஷன் இல்லையா நீங்கள் வந்து நீங்கள் போய் பார்க்கணும்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணு இது ஒரு யோகா இது ஏதோ ஒரு கான்செப்ட் சொல்லி தராங்க இதை எல்லா இடத்துலையும் இது ஒரு கல்வி இப்போ இந்த இந்த கல்வியை ஒருத்தர் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம் ஈஸியாக இருக்கு நடைமுறையிலேயே இருக்கு நீ அது அந்த கல்வியை படிக்காத கல்வியை உன் வாழ்க்கையில் அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லி கல்ச்சரில் உள்ள கொண்டு இருக்கிறதுனால நீ மேலெடுத்து கும்பிட பண்ணாங்க இதுக்கு பல காரணங்கள் பட் அதனால எதுவும் நன்மைகள் இருக்கு இந்த நன்மைகள் இருக்கு அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் ஸோ அதாவது வார்த்தைகள் வந்து அந்த வார்த்தைகளோட தன்மை எங்கெங்க எங்கே யூஸ் பண்ணுங்கிறது பார்த்தா சரியாக புரியாது அது எதிரிகளை விட்டு போனேன் சத்தியமாக புரியாது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஒரு மனசை பக்குவப்படுத்தி நேர்கோட்டில் கொண்டு போய் நிறுத்துறதுக்கு தான் இந்த புக்கு இந்த ரெண்டு வரி சரிங்களா நேர் அப்போ அந்த நேர்கோட்டை நிறுத்தணும் அப்படின்னா நீங்க அந்த அந்த காலகட்டத்துக்குள்ள வரணும் அந்த காலத்தில் வரணும் எப்படி ஒரு டாக்டருக்கு நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பேசிக்க படிச்சதை டாக்டர் வார்த்தை கூட என்னன்னு தெரியும் ஏன் அவருக்கு அவர் கையை பிடிச்சி பார்க்கறதுக்கு நாம் கையை பிடிச்ச உத்தேசம் இருக்குது அவர் கையை பிடிச்சிக்கிறது அவரும் இல்லை அவர் கையை வச்சு பார்க்குறாரு உனக்கு இதுங்கிறாரு அதே இது நாடி ஜோசியத்தில் போனீங்கன்னா நம்ம பார்த்துமே எல்லாம் சொல்லிடுறோம் இப்படி பார்த்தோம் இதே இதயத்தில் கீழே அந்த அழுக்கு இருக்குது நீங்கள் அதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுங்க உள்ளே ஆப்ரேஷன் பண்ணி பார்க்கல எக்ஸ்ரே எடுத்து பார்க்கல எதுவும் பார்க்கல கேள்வி அப்போது அந்த விஷயங்களை தெரிந்தவர்களுக்கு அந்த செயலை செய்யும் போது ஈஸியாக இருக்குது அந்த விஷயங்களை தெரிந்தவர்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லும்போது அதனுடைய தன்மையை புரிந்து கொள்ள முடியும் அப்போ முதல்ல அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை ரெடியாக வரும் ரெடியாக இதை போய் ஸோ இவ்வளோ பெரிய எஜுகேஷனை நீங்கள் கிளாஸில் உட்கார வச்சு எல்லா மக்களுக்கும் சொல்லித்தரந்தான் வெரி இதுதான் என்ன பண்ணுறாங்க யாராருக்கெல்லாம் முடியுமோ அவனை கற்றுக்குங்க கற்றுக்காதவங்களும் இது தேவைங்கிறனால கல்ச்சுரல் எடுத்து விட எல்லாத்தையும் கல்ச்சரில் பண்ணாங்க இப்படி பணம் பண்ண முடியாது அப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையே ஒரு கல்வி தான் கல்ச்சர் ஒரு ஷெட்டு மாதிரி பண்ணிடுச்சு கண்டிப்பாக இப்போ பிறக்கிறோம் அதுக்குள்ளே தான் பிறக்கும் அது ஷெட்டும் இல்லை அப்படி ஆயிடுச்சு விரிவாக இருந்த பரந்த பாரதத்தை சொன்ன மாதிரி நீங்கள் சொன்னதுக்கா அப்படியே குறுக்கி குறுக்கி ஒவ்வொன்றா சென்சார் பண்ணி கட் பண்ணி இல்லை குறுக்கி பண்ணது இப்போ ஒரு ஷெட்டாக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க குறுக்கின்னு அதனுடைய பவர் சொல்லுவோம் பொக்கிஷன் பவர் சொல்லுவோம் அதை வந்து வெளியில் அதிகமாக கொண்டு வரல யாருமே அன்னைக்கு அதாவது வந்து ரெண்டு விஷயமாக வந்துக்கலாம் ஒன்று வந்து ஒருத்தர் வந்து அது மாதிரி சொல்லும்போது வேறொருத்தருக்கு சொல்லித்தர முடியல கேட்கக்கூடிய மனப்பான்மை இல்லாத போது சொல்லிக்கிறவங்களுக்கு பார்த்து இங்கே சொல்லி கொடுத்து தான் பண்ணுறது இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அவங்க எதுங்கேயே யோசனை பண்ணி எதையோ பார்க்குறது ஸோ அந்த ஆசிரியருக்கு வந்து அதனுடைய சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த அந்த ஆவல் எல்லாம் போயிடும் இல்லையா அதே என்ன அவங்களுக்கு நமக்கு கற்றுக்கொள்றவங்களுக்கு வந்து அந்த மனப்பக்கத்து இருந்தால் தான் அதை கற்றுக்க முடியும் ரெண்டுமே இல்லாமல் போயிருக்கும் தோணுது இடைப்பட்ட காலத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருந்தால் கூட மற்றவங்க அதை ஏற்றக்கூடிய மனப்பாக்கம் இல்லாத போது சொல்லுற ஆசிரியருக்கு எதை சொல்லிக் கொடுத்தா இப்படி தான் போகும் அப்படி ஒன்று போயிருக்கலாம் இல்லை ஒரு குரு சொல்கிறாரு இதுக்கு ஒரு அர்த்தம் வந்து சொல்லி தான் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் ஏற்பட்டு அந்த ஆர்வத்தில் முயற்சியே இல்லாமல் உட்காந்துருக்கும் போது நான் நம்ம இப்போ இந்த மூணு லெவல் முடிச்சது தான் பேசிக்கேங்க இல்லைன்னு சொன்னால் ஒன்று இல்லை ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சிக்க முடியாது எதிரிகளை விரட்டுங்களே அவர் மனசு மனசு மனசுக்கு கூட தீய எண்ணங்களை விரட்டுபவனே அப்படிங்கிறதும் பொருள் இருக்குது உருதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு ஒரு கிரிட்டிக்கலான சந்தர்ப்பத்தை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடியவர் எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் அந்த நிலை உன்னை பாதிக்காமல் இருக்கும்போது அந்த நிலை உன்னை பாதிக்காமல் இருக்குங்கிற நிலைமைக்கு வந்து அப்பாவுக்கான அந்த பக்குவம் தெரிஞ்சிருக்கு அந்த சூழ்நிலையை நீங்கள் சரியான ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை இருப்பதனால் உன்னால் எதிரி யாருன்னு கண்டுபிடிச்சி வேட்ட முடியும் உங்களுக்குள்ள இருக்குங்கிறது ஞாபகம் ஸோ இது ரொம்ப முக்கியமான பரந்தாவான்றதுலேயே பரந்த விஷயங்களை அபத்தமாக கொள்றவனே பரந்த கிடையாது அதான் பரன் பரன்கிறது வேற தப்பங்கிறது வேற அப்படி வந்து பரந்தன்னு பிரிச்சிடக்கூடாது பரன் அப்படின்னு சொன்னா அந்நியமான எதிரான புறம்பான அது பேர் பரன் ஆமாம் பரந்தபா தப்பன்னா தப்பன்னா தண்ணி நம்ம வந்து தண்ணி தாகமா இருக்குங்கிறோம்ல தண்ணி தாப்பம்னு பேர் தாப்பம்னா எரித்தல் பொசுத்தல் ரொம்ப தாப்பமா இருக்கு அப்படின்னு சொல்றோம் அது தாப்ப தப்ப தப்பன்னா எரித்தல் பொசுக்குதல்னு அர்த்தம் இந்த எதிரான விஷயங்கள் எல்லாம் எரித்து பொசுக்கக்கூடியவர் இவர் பரன் தப்பன்னா எரி அது இல்லாமல் பண்ணி விட்டுருவோம் சுத்தமாக சாம்பலாகி விட்டுருவோம் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நம்ம பரந்தவா அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதுதான் பரந்தப்பன்னா ஆகாதவைகளை தொல்லைகளை எரிச்சி சாம்பலாக்கக்கூடிய ஒரு பேர் பரந்தப்பன் நிறைய விஷயம் அடுத்து இழிந்த உள்ளத்தின் தளர்ச்சி முதல்ல அந்த இழிந்த உள்ளங்களுக்கு எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்கணும் நல்ல உள்ளம் கெட்ட உள்ளம் இழிந்த உள்ளம் நல்ல உள்ளம்னா என்ன கெட்ட உள்ளம்னா இழிந்த உள்ளம் அப்போ உள்ளத்தில் என்ன போட்டு வச்சிருக்கிறாரு இழிந்த உள்ளத்து தளர்ச்சி இதை வந்து அவர் இது பண்ணுறது ஞாபகப்படுத்துறாரு நீ எப்போ பேச்சு எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப சரியான வார்த்தை இதை பேச பேச உண்மையிலேயே உள்ளே எல்லாம் வந்துடுது இது உள்ள எல்லா லிங்க் இருக்கிறத பார்க்கலாம் ஒட்டுமொத்த புத்தகமும் இந்த இதுக்குள்ள முடிச்சதுக்குள்ள வந்துடுது இது பெரிய விஷயம் இந்த இந்த விழாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயங்கள் இந்த மாதிரி இதுதான் நமக்கு ஒரு ஆசிரியர் வந்து கிளாஸ் எடுக்கும்போது ரெண்டு லைன் எடுக்கிறாருன்னா ரெண்டு லைனை வந்து எடுத்திருந்தாருன்னா முதல்ல ஆசிரியர் அதுக்கு தயாராக இருந்திருக்கணும் அதுக்கு அவர் இந்த மாதிரியான கல்வியை கற்றிருக்க வேண்டும் அந்த இந்த விஷயங்கள் எதுவுமே இன்றைய கல்வி முறையில் திட்டத்தில் இல்லை அதான் நேற்று சொன்னீங்க லாங்குவேஜ்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறேன்னா தெரியும் எல்லாம் போச்சு ஒரு லாங்குவேஜே தெரியாம தான் நீ பயன்படுத்திட்டு இருக்காங்க லாங்குவேஜ் முடிஞ்சிருந்தாலும் அவங்களுடைய கல்ச்சர் போச்சு அவங்களோட அடையாளங்கள் போச்சு அவங்கவுங்க எல்லாருமே எந்த மொழியையும் எந்த மொழியையும் விரிவு கிடையாது நம்ம நாட்டில் இருக்கிற அத்தனை மொழிகளும் எனக்கு இப்போ புரிஞ்சுக்க முடியும்னு ஆரம்பத்தில் சொன்னீங்களே எல்லாமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கட்டமைப்பு நான் திருப்பூருக்கு போகணும் ஒருத்தர் காரில் பார்க்க கம்ஃபர்டாக இருக்கு ஒருத்தர் ஃப்ளைட்டில் போக கம்ஃபர்டாக இருக்கு ஒருத்தர் நடந்து பார்க்க கம்ஃபர்டாக இருக்கு ஒருத்தர் காவல் சீட்டில் கம்ஃபர்டாக இருக்கு ஸோ அதுக்காக தான் மெயின் நம்ம இன்னும் டீட்டில் மொழிங்கிறது ஒரு கட்டமைப்பு அடுத்த இதை ஒரு திருவத்தையும் படிக்கலாம் போதும் இதை ஸ்லோகத்தை படிச்சு சரி क्लैब्यं क्लैब्यं मास्मगमः पार्थ मास्मगपात क्लैब्यं मास्म क्लैब्यं मास्म गमः पार्थ गमपात नैतत्त्वयि नैतत्त्वयि उपपद्यते उपपद्यते क्षुद्रं क्षुद्रं हृदयदौर्बल्यम् हृदयदौर्बं क्षुद्रं हृदय क्षुद्रं हृदय दौर्बल्यम् दौर्बल्यं त्यक्त्वा त्यक्त्वा तिष्ठ उत्तिष्ठ त्यक्तोत्तिष्ठ तत्त्वोत्तिष्ठ परन्तप परन्तप ரெண்டையும் முடிவு ஒருத்தர படிக்கலாம் श्रीभगवानुवाच श्रीभगवानुवाच कुतस्त्वा कुतस्त्वा कश्मलमिदं कश्मलमिदं विषमे विषमे समुपस्थितं समुपस्थितम् अनार्यजुष्टम् अनार्यजुष्टम् अस्वर्ग्यम् अस्वर्ग्यम् अकीर्तिकरम् अकीर्तिकरम् अर्जुन अर्जुन क्लैब्यं मास्म क्लैब्यं मास्म गमः पार्थ गमः पार्थ नैतत्त्वयि नैतत्त्वयि त्वयि उपपद्यते उपपद्यते क्षुद्रं हृदय क्षुद्रं हृदय दौर्बल्यं दौर्बल्यं त्यक्तोत्तिष्ठ तत्त्वोत्तिष्ठ परन्तप परन्तप ஓம் பெற்ற கல்வி வாழ்விதனில் பெற்ற கல்வி வாழ்விதனில் பயனதை உடன் தரட்டும் பயனதை உடன் தரட்டும் சொன்ன குரு பரம்பரையும் சொன்ன குரு பரம்பரையும் ஆசிகள் துணை வரட்டும் ஆசிகள் துணை வரட்டும் கற்ற சாஸ்திரம் என்னை கற்ற சாஸ்திரம் என்னை கைவிடாது இருக்கட்டும் கைவிடாது இருக்கட்டும் சாஸ்திரத்தை என்றும் நானும் சாஸ்திரத்தை என்றும் நானும் கைவிடாது இருப்பேனாக கைவிடாது இருப்பேனாக இறையேனின் லீலை நூறு இறையேனின் லீலை நூறு என்னறிவை காவாயோ என் அறிவை காவாயோ மெய்யறிவை விலகி வாழும் மெய்யறிவை விலகி வாழும் இந்நிலை வேண்டாம் என்றும் இழிநிலை வேண்டாம் என்றும் திருச்சிற்றம்பலம் शंभो ओम शांति शांति शांति ओम शांति शांति शांति हरि ओम हरि ओम श्री गुरुभ्यो नमः श्री गुरुभ्यो नमः हरि ओम हरि ओम Bene. Il